பன்னத்திகள் பண்கடலுந்தன் பல்லவமே நிரலும் பாவனமாகிய பொறிமுகளு முன்னாதார காலங்களிலே நீங்கள் பலமே கருணை பொருள் முடியும்

لتبين سر الرزق تكره روحيه ورغبا من غير سكون ിന്ദ്രായ മഹാത്മനെ ചിരന്തവാദിനെ പൂജാ നിജശ്രീ

ஆரவமே அரங்கனமன் இறைகண்ட கடைத்திருநாள் தமிழ்ச்சி மணவாளம் நிற்பரன் அவதாரம் செய்திருந்தான் அழகு நிகழ்ந்திருமாய் பசியை திருமூலம் தன்மாடே என் மூலமஸ்மை ஜவத்தாரமூலம் ஆந்தோபயந்திரியமினாத்துணைத்த சிந்தோ அசீல ते ஜகதோதயம் என்று பெரியோர்கள் கொண்டாடும்படியாக ஆழ்வார்த்தனரே முதல்வருடன் சுவாமி மணவாளமாமி பெருமையை மறுபடியாக அனுபவிக்கிறார்கள் பெரியோர்கள் எத்தனை ஜனநாதன் மணவாளமாமுடைய பெருமையை சொல்லி முடிக்கவே முடியாது இதுமே சகஸ்திர கதராதி வைபவம் நிஜமன்பய சகல சந்திர சந்திரமாக

குடியிலே ஒன்றிற்குரிய என்ன வளர்ந்த என்ன வேணாம் தோட்டம் பண்ணுவதாக மாற முடியுமா சகசிரதனம் எனக்கு உன்னுடைய அணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போல ஆயிரம் மதனங்கள் நாட்டுகள் இருக்கக்கூடிய ஆயிரம் நாட்டுகள் ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் நாட்டுகள் அது இருக்குமே சகசிரதனாமிகை மகனும் எங்களுக்கு அஞ்சமான பையன் சக்கராக எனக்கு கொடுமையானால் அப்படின்னு சொன்னார் மதம் கொடுத்தால் வரலாம் சொல்லுவேன் ஆட்சேகரன் கொடுக்க மட்டும் இரண்டாயிரம் நாட்கள் இருக்கும்படியாக பண்ணினால் என்னை தோற்றம் பண்ணுகிறான் கேட்டார் அப்பொழுது அப்பதான் எனக்கு தோற்றம் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு யோகிதை ஏற்படும் பண்ண முடியாதுன்னு சொல்வதற்கு எப்பொழுது யோகிதை ஏற்படும் எப்பொழுது அந்த ஆயிரம் ஆதி சைத்தனுடைய விபவத்தை எனக்கு கொடுக்கையானால் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்கையானால் அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா அவனை தோற்றம் பண்ணுவதற்கு எனக்கு யோகத்தை கிடையாதுன்னு சொல்லுவேன் அவன் என்ன சொல்றாரு ஆதிசேஷன் என்ன அதனால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு ஆனால் ஒரு தடவை சொல்லி அவர் ஆயிரம் தடவை சொல்லுகிறார் ஒரு தடவை ஆயிரம் தலையாலே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு முடியாதுன்னு வற்புறுத்தி சொல்லணும்னா என்ன பண்றோம்னா ஒரு தடவை சொல்றதோட இருக்கிறது கிடையாது பல தடவை முடியாது முடியாது முடியாது அப்படின்னு சொல்றோம் அதுபோல ஆயிரம் தடவை சொல்லணும் பெருமானுடைய வைபவத்தை என்னாலே சொல்ல முடியாது என்பதை ஒரு தடவை சொன்னால் வராது ஆயிரம் தடவை சொல்ல வேண்டும் ஆயிரம் தடவை சொல்லிட்டே இருந்தா பராஜபத்தில் ஆயிரம் தடவை சொல்றதுன்னா எவ்வளவு நாள் சோதனம் என்னால சோதனம் பண்ண முடியாது முடியாது முடியாது ஆயிரம் தடவை சொல்லிட்டு இருந்தா அதனால ஒரே தடவை ஆயிரம் தடவை செல்லும்படியாக அல்லது இரண்டாயிரம் தடவை செல்லும்படியாக ஆக வேண்டும் அப்படி எப்பொழுது ஆகும் கேட்ட அவனை போல எனக்கு தடை கொடுத்தார் வாக்கு கொடுத்தார் நாக்கு கொடுத்தால் முடியும் தோற்றம் எனக்கு சக்தி கிடையாது என்று சொல்வதற்கு ஆயிரம் நிலைகள் ஆதிசேகங்களே தன்னை எனக்கு ஏற்பட வேண்டும் ஆதிசேகனை போல எனக்கு ஆயிரம் நிலை கொடுக்க வேண்டும் இரண்டாயிரம் நாக்கு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் என்னால் முடியாது ஆன்மீகனாலும் சொல்ல முடியாத தலைவர் பெரிய பெருமாள் இருக்கிறார் அந்த பெரிய பெருமாள் தத்துவத்திலே பெரிய பெருமாளாலையும் சொல்லி முடிக்க முடியாத வைபவத்தையுடையவன் ஆன்மீகத்துடைய அபராதகாரமாக இருக்கக்கூடிய பெருமானாலும் அவருடைய அபராதகாரமாக இருக்கக்கூடிய இப்பதிப்பு அபகாரத்துக்காக இருக்கக்கூடிய மனவாள மாமனிகள் என்பதிலே சந்தேகமே கிடையாது என்பதை புறப்பாம்பிலே கையிட்டு சொல்லுவேன் இல்ல சந்தேகமே கிடையாது மனவாளமாக ரெண்டு நாள் சொல்லுவது சொன்னான் முதல்ல என்ன பண்ணிருக்கான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனாலும் சொன்னவர் பெரியவராக இருந்தார் இந்த பெரியவருடைய வார்த்தையை மீறக்கூடாது அவருடைய வார்த்தையை மீறக்கூடாதுன்றபடினால ரெண்டு நாட்கள் சொல்றேன் ஆனா ஒரே ஒரு மனசுல ஒண்ணும் நிலவு என்னன்னா எத்தனை நாள் சொன்னாலும் முடியவே முடியாது ரெண்டு நாள் முடியாதுன்னு சொன்னா அவர் ரெண்டாயிரம் நாள் சொல்லி முடிந்தீரான்னு கேட்டால் தலை தொங்கப்பட வேண்டியதான் கேட்டார்

போதந்தன் தவள மதுரம் சுவாமி செய்தாலும் காஞ்சி சுவாமி செய்தாலும் அதே போல ஆக்கங்காடி சுவாமி அவரை சேவித்தாளர் ரெண்டு பேரை சேவித்தா மனவாளனுடைய அபராவதாரம் சொல்ல முடியாத திருமை திருமையினுடைய கொடி காந்தி இருக்கிறது சொல்லவே முடியாது சுத்த சத்வைகளும் சுத்த சத்வமே வழிபடுத்தவர்களாக இருக்கக்கூடியது சுத்த சத்வம் பரமச்சக்கூடிய அஜித்தத்வம் அதுக்கு ஒரு மறைக்கவே கிடையாது அவரோட உயர்ந்தது சுத்த சத்வமயமான திருமை புத்தசத்வைக ரூபம் ரூபம் எஸ்ய குடைதரா கொடுக்கிறது நான் எம் பணிந்திராவதாரம் ஆத்மேனுடைய அபராவதாரத்தை நன்மை செய்யணும் இப்படிப்பட்ட திருநீதியுடைய திருநீதியுடைய காந்தியாலே அதே போல ஞானத்தினுடைய சிறப்பார் அவருடைய பக்தியினாலே வைராக்கியத்தினாலே எல்லோருடைய ஹயத்தை கொள்ள கண்டவர் பரம சாந்தியை வடிவெடுத்தவர் சாந்தியும் விரட்டையும் இருக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய சகவாசம் பண்ணுவேன் சாந்தியும் உடையனாய் இருப்பார் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய சகவாசம் பண்ணுகையும் வைஷ்ணவாதிகாரிக்கு அவசியாபேட்சிதம் என்கிறார் கூச்சுக்குடிகளை ஜெயப்பிரகடனத்திலே புனரோகாச்சாரியா அது யாருன்னா மனவளம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட வியக்தியை பூலோகத்தில் கண்டதே கிடையாது ஒளிவிடாமல் அலங்கரித்தார் அல்வாழ்ந்து அவதரித்தார் மேலே அவருடைய சபாவுக்கு தெரிவிக்கக்கூடிய சொல்லி சரித்திரங்களை சொல்லி நிகழ்கிறேன் என்ற உபன்யாசத்தை அவர் ஆழ்வார்களில் அவதரித்தவர் ஏழைக்கிழந்தான் திருநாமையுடையவரால் ஆபரண்ணர் ஆபரண்ணர் ஐயா என்று தெரிவிக்கிறார் அவருடைய தகப்பனாருடையவர்தான் அவருக்கு புத்திரமாக வந்து அவதரித்தார் அவதரித்தவர் அவரிடத்திலிருந்து சகல சாஸ்திரங்களையும் முதலே கற்றுக்கொண்டார் போராட்ட விக்கிரமங்களை அப்பொழுது இருந்து திருவாய் நீக்கொண்டை திருமலை ஆழ்வார் என்பவருக்கு திருநாள் நீ செய்கிறேசர் என்று திருநாள் நீ செய்த பூர்ணர் என்று ஒரு பெரிய திருமலை நன்றி பெருமானாருடைய மாமாவுக்கு பெயர் நீ என்று இவருக்கு திருநாள் இந்த ஸ்ரீசைலேசன் என்று சொல்லும் அந்த ஆச்சாரியரிடத்தை சென்று சேரும் அவரிடத்திலே இருந்து கேட்டு அவரிடத்திலே சகல சாஸ்திரங்களையும் நீங்கள் கற்று வெப்பநிலை உருவாக்கி உடைய நிஜ பிரபங்களை எல்லாம் உடனே அதிகரித்து வியாக்கியானங்களை அவர் தெரிவிக்க அவரிடத்தை வரியடவே கற்றார் காலத்தில் ஆத்மீகனாய் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் இந்த லௌகிக ரீதிக்கு சேர மனுஷனாக பிறந்தவன் அவசியம் குரு மூலமாக எல்லாவற்றையும் அதிகரிக்க வேண்டும் சுந்தரமான லோகத்தில் அவதரிக்கிறான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரிக்கிறான் அவதரித்த காலத்தில் அவன் ஒரு குருவனிடத்திலே போய் ஒரு கல்வியை கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ராமனாக அவர்களிடத்திலிருந்து அர்த்தத்தை கிரகித்தான் என்று போய் கேட்டார் பல

அத்தங்களை ஆச்சாரியமாக படிக்காமல் போனால் ஒரு காலத்திலேயும் அது மனம் அடிக்கவே அடிக்காது என்பதை உலகத்தாருக்கு காட்டுவதற்காக தான் இந்த நாமம் சர்வபத்தை வந்து அவதரித்தே குருக்களுக்குத்தான் அப்படியாக எதற்காக அந்தோறும் அவனை போல நடந்தவர் சரகஞ்சனை போய் இருக்கும்போது ஆஜ்ஞர்களிலே மன சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் இங்கே ஆச்சாரியர்களே போய் கேட்கவர்கள் எத்தனையோ அர்த்தங்கள் அறியாத அறிவிக்கிறார்கள் ஆச்சாரியன் அதே போல சாந்திபதி இடத்துல போய் கேட்டார் சாந்திபதி என்கிற மகர்ஷி இடத்துல போய் அறுபத்தி நாலு நாட்களில் அறுபத்தி நாலு தலைகளை கொண்டார் கண்ணகியார் அதே போலத்தான் பிரகிருத்த ஞான என்று இந்திய பிரகிருத்தவர்கள் உயர்ந்த தியானத்தை உடையவராக இருக்கக்கூடிய இந்த லோகத்தை அவதரித்தார் அவதரித்த இடத்திலே மரியாதானாந்த லோகச கர்த்தா ஆரையும் சக்கரவர்த்தி எப்படி தான் ஒரு மரியாதையை நிலநாட்டினான் அந்த மரியாதையை நான் நோக்கத்தை காட்டினான் அதுபோல இவரும் ஒரு ஆச்சாரிய நடத்தை கொண்டார் ஒரு வாழ்வை கொண்ட பரம்பரையாவது எனக்கு பெரிய தெய்வமான் பெரிய விராட்டியார் மறக்கவே கூடாது இதெல்லாம் ஆச்சாரிய இடத்துல சமாச்சாரம் பண்ணி கொள்றோம் அன்னோட மற எல்லாத்தையும் மற சொல்றோம் அப்புறம் ஆச்சாரியன் என்னன்னு கேட்டா தெரியாது எதிர்த்து ஆச்சாரியன் யாரும் கேட்டா யாரோ சொன்ன சமாச்சாரம் ஆயிருக்காங்க ஆயிருக்கு யாரோ சொன்னார் தெரியாது அவரா இருக்கலாம் இவரா இருக்கலாம் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கும்போது இதயத்திலே ரத்தம் வடிகிறது ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது எல்லா ஆச்சாரியனை தெரிந்து கொண்டவர்கள் ஆச்சாரிய தனி ஓராண்டு பரம்பரையிலே வந்தது தனியங்கள் நான் தோற திருமணாப்பு எடுத்துக் கொள்ளும் போது அனுசந்தானம் பண்ண வேண்டிய தனியங்கள் அப்போதுதான் நமக்கு சுத்தி உண்டு ஸ்நானத்தினாலே சுத்தியே கிடையாது ஸ்நானமானது ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அழுத்தை போகும் மனநக மனமரம் கழிவு என்கிறார் மனசுல இருந்தால் அழுத்தை போக்க வேண்டும் என ஆச்சாரியுடைய திருவடிக்கானவர்கள் ஸ்நானம் பண்ண வேண்டும் பெரிய பெருமான் பெரிய பிராட்டியார் ஜனங்கரியார் நம்மாழ்வார் மகம் கொண்டார் நடத்தால் எம்பெருமானார் என்பார் நட்டார் நம்பியர் நண்பர்களை வளர்த்து திருவேதம் பிள்ளை புடலோகாச்சாரியர் திருவாழ்வுடைய கொள்ளை மணவாளம் ஆகிய பதினெட்டு எல்லாமே பதினெட்டு தான் பதினெட்டு மணம் புடவை வைக்க எல்லாம் அதுக்காகவே பதினெட்டு மணம் புடவை வைக்கிறார் பதினெட்டு ஆச்சாரியர்களை நினைவு சின்ன பதினெட்டு முதலாம் நடக்குமானா புருஷர்களுக்கும் பதினெட்டு ஆறாம் நடக்குது பத்தாரா போய் ஒன்பது அஞ்சாவது கடைசியில் எட்டு மணா போய் அதுவும் போய் சாயந்தரம் கோவிலுக்கு ஆச்சாரிய சந்திக்குமாரியா போட்டு கொண்டு போவது நாம் எப்படிப்பட்ட எந்நிலையிலே நிலையிலே நேர்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டாம் பிரசங்காது தெரிவிக்கும் ஆச்சாரிய சொன்ன தீபம் பெருமானுடைய சொன்ன தீபம் அப்படின்னா நம்முடைய இந்துக்கள் ஒரு காலத்தில் மதியம் பிராமணர்களால் சபனர்களால் ஸ்ரீவைஷ்ணவர்களால் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் எந்த நிலையிலே நிற்க வேண்டுமோ அந்த நிலையிலே அவசியம் நிற்க வேண்டும் பெருமானுடைய கண்டனம் லோகபர்த்தா பர்த்தாவுடைய சன்னதிக்கு போகும்போது பர்த்தா என்ன சொல்லியிருக்கானோ அதுபடி கேட்க வேண்டும் அதுபடி கேட்காமல் அவன் முன்னாலே போய் நிற்பதற்கிறதே அவனுடைய கோபத்திற்கு இலக்காக அவனுக்கு கூடியதாக ஆகும் ஒழிய ஒரு காலத்திலும் அனுப்பிடக்கூடியதாக ஆகவே ஆகாது என்னெல்லாம் இஷ்டப்பட்டிருக்காரோ அதன் பிரகாரம் வெளிக்க வேண்டும் மாற்றசாரதி கட்டளையை தெரிவிக்கிறான் அபிபாஷா புறத்திலே அதை பெரியோர்கள் தெரிவிக்கிறார் அங்கே சோதரிக்கிறது கேட்பார் சிலவர்கள் சாஸ்திரங்கள் தர்ம பிரமாணம் வேதாஸ்திரம் இருக்கு தர்மம் அறிந்தவர்கள் எம்பெருமான் தர்மங்கள் சொல்றதுக்கு எம்பெருமான் அர்த்தம் எம்பெருமான அறிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையை நாம் எட்ட வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய முதல்ல ஆலோசனைக்கு சொல்லிட்டு தர்மஜன்மய பிரமாணம் வேதாஷ்ட வேதமும் அவர்கள் சொன்னதை அனுசரித்து சொல்லுவி ஆனால் வேதம் பிரமாணம் பெரியோர்களை அனுசரிக்காமல் வேதம் தான் தோன்றியாக சொல்லுமையானால் அது அப்பிரமாணம் தான் அதை சொல்லுவார்கள் வேதத்தை பிரமாணமாக கொள்ள மாட்டோம் என்பதுதான் அதற்கு அர்த்தம் எப்பொழுது வேதத்தை பிரமாணமாக கொள்ள மாட்டோம் மேலையார் செய்வனங்கள் வேண்டியதன வேண்டிய என்றாலே அவர்களை அனுசரித்து இது பேசினேன் ஆனால் அப்போதும் இது பேசிய மனைவியே அவர்கள் சொன்னதற்கு விரோதமாக வேதசாஸ்திரம் சொல்வதெல்லாம் நமக்கு சாத்தியம் என்பதுதான் பெரியோர்கள் கண்ட உண்மை அது வேதனையை கொடுத்து அவர் கொண்ட சூத்திரத்தை கர்மஜமய பிரமாணம் வேதாஷ்டா என்று தெரிவித்திருந்தார் அதனால நாமெல்லாம் அந்த நிலையில நிற்க வேண்டும் பதினெட்டு சொல்லலாம் சொல்ல வேண்டும் பதினெட்டு பதினெட்டு ஆச்சாரியர்கள் அவரை நாம் நினைக்க வேண்டும் அதில் கடைசி ஆச்சாரியர் மதுரைனா சமாபயத்தினுடைய முதல் நாள் குருடன் இன்னைக்கு ஆரம்பிச்சேனும் அன்னைக்கே குருடன் மதுரைனா சமாபயத்தில் குருடன் ஆழ்வார் கவிதைனா மதுரை கவிதை கடைசியா கடைசியா திருவள்ளுவார காட்டும் மதுரை கவிதை கட்டுறாங்க கடைசியா மதுரை கவிதையோட கேட்கிறான் அந்த ஆட்சிகளில் பன்னீரை சேர்த்துக் கொண்டவைனா மதுரை கவிகள் இந்த மதுரை கவியோட மகாரத்தை புறத்திலே உடையவர் முதல்ல உடையவர் அதே போல மணவாள மாமனிகள் அவர் மகா அம்மா என்கிற அக்ஷரத்தை தன்னுடைய திருநாமத்திலே முதலிலே உடையவர் அவரோட முடித்தான் பெருமான் பரமச்சதுரன் பரமசாமர்த்தியசாலி என்கிறார் காஞ்சி ஈஸ்வார் மதுரேனர் மாபேர் மாதுரியத்தோட முடிக்கிறவர் அதனால்தான் கையோட முடிக்கிறோம் தான் கையில மதுரிக்கிறது தத்தி மதுரம் என்று சொல்லப்படுகிறது மதுராதிபதியில் அகிலம் மதுரம் எல்லாம் மதுரம் காற்றாற்றினுடைய எல்லாமே மதுரம் அவன் செயலெல்லாம் என்ன செயல் ஒரு மனைவி ஆச்சாரிய பரம்பரையும் மகாரத்திலே தொடர்ந்தும் பெயரோடு கூட முடிந்தார் ஆழ்வாருடைய பரம்பரையும் மகாரத்திலே தொடர்ந்தும் பெயரோடு முடிந்தார் அதனாலே அவன் பரம மதுரமாக இருக்கக்கூடியவன் அவன் மாசுரியம் வாய்ந்தவன் அப்படிப்பட்ட மாதுரியம் வாய்ந்த பார்த்தசாரதி மகாரத்தோடு முடித்தார் எல்லா சாஸ்திரங்களையும் திருவாழ்வுக்குள்ளே இடத்தை கண்டார் முதலான காலக்ஷேபங்களை எல்லாம் இடத்தை பண்ணினார் ஒரு மூலையில் உட்கார்ந்து எப்பொழுதும் மனவாளமாக அவர் மேல மூச்சுக்கிட்டே இருக்கலாம் உடல அசைஞ்சிட்டே இருக்கும் அவர் அப்புறம் செய்யுதுன்னு சொல்றாரு தேவராஜ குரு சொல்றாரு எப்பொழுதும் ததர்த்த தத்மரித்தா சன்னத்த பகவத்கரம் வைத்த அனுசந்தானம் பண்றேன் மந்திர அர்த்தனானுசந்தான சன்னத ஸ்புரிகாதர ததர்த்த தத்மரித்தா சன்னத்த புலபத்கரம் சன்னியாசினா எப்பொழுதும் மந்திர ரத்னம் சொல்லக்கூடிய துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கலாம் மறுநாள் இந்திரன் சொல்றான் அவள் தான் இந்திரலோகத்துக்கு போவா யமன்ல யமன் யமன் டூரிஸ்ட் கிடையாது இந்திரலோகத்துக்கு போவா இந்திரலோகத்துக்கு கன்னியாசி போன உடனே அவ மந்திர மந்திரத்தை அனவரத்தும் தானம் பண்ணாமல் இருந்தவர்களுடன் அவர்களை வெட்டி சென்னாய்களுக்கு சாகாவிலே திகா என்கிறான் இந்திரன் சொல்றான் அவளை வெட்டி வெட்டி அங்க இருக்கக்கூடிய ஓநாய்கள் சென்னாய்களுக்கு இடுவேன்னு சொல்றான் ஆனா எப்பொழுதும் மந்திர ரத்தனம்னு சொல்லக்கூடிய வயத்தை அனுசந்தானம் பண்ணிக் கொண்டே இருக்கணும் சிவன் நாராயண சரணம் சரணம் பகவதி ஸ்ரீமதே நாராயணா நமகா எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பேருக்கு மறந்து சொல்லிட்டு இருக்கோம் ஜெயம்னா ரெண்டு சேனத்து கால ஒரு பா நெருப்பா ஒன்று ரெண்டு சேனல் அதுக்கே ஜாமந்தான் எடுத்தான் ரொம்ப அதுதான் ஞாதவனுடைய தட்போதிய ஞாதவ்சே நிப்பனி மதரன நானு தெரிஞ்சது ஞான தயா சந்தான அதுவா தயா சந்தான அது ஏழு நால சுத்த பண்ணிட்டு இருக்கேன் காளையோட சுந்தானம் பயம்னா விதான் பயமனா இது பயம்த்தை எப்பொழுது அனுமானம்பான அதுதான் பண்ணிட்டு இருக்கா அந்த ரக்னா சந்தான சந்தபசுரி கா ஹரண பதக்கவத்துல நம்ம இயற்கை எப்பொழுது நீங்க கொண்டிரின் அதுளுடைய அர்த்தம் திருவாழ்விதான் தீர்க்க சரணா வியாசம் தீர்க்க சரணாவதி என்பது சுவாரசங்கரத்திலே என்கிறார் ராஜாரி சாரசங்கரன்னு ஒன்று எழுதி இருக்கிறேன் அதுல பாருங்கோ அரியமாள பெருமான் நாயனாத்திர ஆச்சாரியர்களுடைய வயார்த்தம் தீர்க்க சரணாவதி என்பது சுவாரசங்கரத்திலே வயார்த்தம் வயத்தினுடைய அர்த்தம் எது தீர்க்க சரணாகதி என்று சொல்லக்கூடிய திருவாயு தீர்க்க சரணாகதி ஒரு சரணாவதி ரெண்டு சரணாகதி

அதனால வரலாசன் ஆனால் இப்பொழுது திருவாழ்மிக்குள்ளே இடத்துல காலத்தேவன் வேண்ட காலத்தை ஒரு வாரத்தை உட்கார்ந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கலாம் திருவாழ்மிக்குள்ள ஆச்சாரியம் என்று என்ன சொல்லிட்டு உட்கார்ந்து என்ன முடிந்துட்டே இருக்கு என்ன சொல்றது கேட்டான் ஈழை போடுகிறேன் ஈடு இருக்கேன் இந்த ஈடு காலம் செய்த முன்னாரே அதில் இருக்கக்கூடிய அந்த பந்திகளை எல்லாம் அப்படியே மனசிலே தெரிவிக்கும்படியாக அதை நான் காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படி அவ இருந்தெல்லாம் உட்கொள்ள காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ஜனமே கிடைக்காது ஒரு ஜனதையாவது கிடைக்கும் இரண்டுனா ஓடக்கூடிய இப்பொழுது நிறைய கிடைக்கிறது அந்த காலத்துல கிடைக்காது அதனால கிடைக்காத வஸ்துவை நாம் மனசிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுவாமி அத்தனை வியாக்கியானத்தையும் மனசிலே பயிர்த்துக் கொண்டார் இதை எங்க பார்க்கலாம் ஆச்சாரிய பெயருக்கு வியாக்கியானம் எழுதியுள்ளிருக்கிறாரே அந்த இடத்திலே பார்க்கலாம் வீட்டுல என்ன பங்கு இருக்கோ அதையே பங்கு இங்க பார்க்கலாம் ஜீவன கூட்டத்திலே எந்த இடத்திலே எல்லாம் திருவாய்மொழியினுடைய பிரஸ்தாபம் வருகிறதோ திருவாய்மொழியினுடைய வாக்கியம் வருகிறதோ அந்த பாசுர ஆசிரமானது உதாகரிக்கக்கூடியதோ அந்த வரிக்கு அவ்விடத்தில் நம்முடைய வீட்டில் என்ன சொல்லியிருக்காரோ அதே பக்தியோட எடுத்து அப்படியே உதாகரிக்கிறார் இவருக்குண்டான பேர்கள் தனிப்பட்ட பேரை இப்படி அவ்விடத்திலே மிகவும் பக்தி உடையவரால் எல்லாவற்றையும் அனுசரித்திருக்கக்கூடிய காலத்தில் திருவாய்மொழி பள்ளி எழுதினேன் ஆழ்வார் எழுதினேன் மகிழ்ச்சியாக நிச்சயமாக இருக்கக்கூடிய உடையவருக்கு ஒரு சண்டை கட்டினார் அந்த இடத்திற்கு ஸ்ரீ ராமானுஜ சதுர்த்தியை மங்கனம் என்று திருநாமம் சாத்தினார் அது ஐஸ்வர்யம் கூட இதை காட்டினார் அந்த எந்திரமானாருக்கு மனவாளமானவர் தினந்தோறும் புதுவாக சமர்ப்பித்து வருகிறார் அவர் வேறல்ல என்று வேறல்ல அவர் தான் உயிர்கள் உடையவர் தான் மனவாளமானவர் சந்தேகமே கிடையாது ஆனாலும் அவருக்கு இவர் திருவாராக சொன்னார் ஒரு துவாரான மனிதன் எதை போதிக்கின்றார் சக்கரவர்த்தி வேறல்ல பெரிய பெருமாள் வேறல்ல ரெண்டு பேரும் ஒன்றுதான் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் சக்கரவர்த்தி பெருமான் ஆராதித்தான் ஸ்ரீரங்கநாதன் அயோத்தியில் எழுந்தவர் இருந்தான் முதல் நாள் சித்தர் வந்தார் நாராயணம் உனக்கு பட்டாட்சியன் கிராமம் இந்த பெரிய பெருமாள் சேமித்திருக்கக்கூடிய நாராயணன் ஒரு பெருநாள் விஸ்வாத்மானாலே சத்தியலோகத்திலிருந்து பிரம்மாவுக்கு நடத்திலிருந்து பெறப்பட்டார் பிரம்மலோகத்தில் போனான் விஸ்வாதம் பெருமாள் இருந்த இப்போது நாம் திருவரங்கத்திலே சேமிக்கக்கூடிய பெருமாள் சத்தியலோகத்திலே பிரம்மா லோகத்திலே பிரம்மாவனாலே திருவாராதனம் பண்ணப்பட்டவன் நம்ம கொண்டு நாம அப்படின்னு கேட்டான் பிரம்மா எனக்கு கொடுமைன்னு கேட்டேன் ரொம்ப சந்தோஷம் எடுத்துட்டு போடுங்க பிரம்மா ஒரு ஒரு போனாக்கா திருவாராதனம் நாமளே சாப்பிடலாம்னு நினைச்சிருந்தாரு போட்டோம் அப்படின்னு கொடுத்தேன் சிம்மா கொண்டத்தை கொடுத்தேன் விசுவாசத்திற்கு கொண்டு வந்தார் பெருமான் திருவாராதன் அப்புறம் வேற பெருமாள் பண்ணி கொண்டிருக்கிறார் அதுல சந்தேகமே கிடையாது திருவிழா பண்ணி கொண்டு வந்தான் அயோத்தியை கொண்டு வந்தான் மனுகுல மகிழ்வார தியானம் பிரபந்தி பரம்பரா மணிந்தரிகாரோசன் நீராஜிதாங்கி சரோரபா சயமதோ சயமதைபோ சேனீவ மைத்திரி வர்மா உபுசா சுவாரிகாணி ஆராதனானி அஸ்தி நம்பிதா என்கிறார் ஸ்ரீரங்கநாதவர்கள் ஸ்ரீரங்கேன் லோக்பதக்கலை சீத மஞ்சீரமைத்யா வந்தே விருந்தம் தனை மருபம் ராபராஜீவ ஜெயிக்கிறே வித்யாபிரச்சானந்தம் ஸ்தோம சம்சேயமானைகி ஹேமாம் கோதைகி நிவிட ஸ்தோத்திரம் தினந்தோறும் ராமன் சீதையில் தங்க புஷ்பங்களாலே திருவாராக பண்ணினார் இந்த தாவர புஷ்பங்கள் மீண்டும் என்னுடைய கண்ணுக்கு இலக்காகிறார் என்கிறார் சுவாமி ராமனாலும் சீதையாக ராமனுக்கு ஆராதிக்கிறார் சாபத்யா விஷாலாட்சியா நாராயண உபாதம் பெரிய பெருமாளை இவர் ஆராதித்தார் ஆராதித்தபடினால்தான் நாராயணன் பெரிய பெருமாளானார் இவருக்கு பெருமாள் நம்முடைய சம்பிரதாயத்தில் பெயர் சக்கரவர்த்தி திருமணம் பெருமாள் இந்த ரெண்டு சப்தத்தை இட்டுத்தான் நம்முடைய பெரியோர்கள் தெரிவிப்பார்கள் ராமசுவாமி ராமன் ராமபிரான் இந்த சப்தங்கள் எல்லாம் அபூர்வம் அபூர்வமாக பிரயோகிக்கிறார்கள் அதை காட்டிலும் அவன் மருந்து திருநாமம் சக்கரவர்த்தி திருமணம் தசரதன் நான் தசரதத்துக்கு நன்மை சொல்லிக் கொள்வது அவருக்கு ஆசை ஆத்மானம் மனுஷன் ராமம் தசரதாத்மகன் அந்நேற்றுக்கு அர்த்தம் பகுமன்மேன்னு அர்த்தம் நினைக்கிறேன் அதைத்தான் பெரிதாக நினைக்கிறேன் வேறு எதையும் நான் சொல்கிறேன் தசரதனுக்கு புத்திரன் என்பதை பெரிதாக நினைக்கிறேன் என்று அவனே சும்மா தேவதைகளிடமே சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையும் அவகாசம் கிடையாது ராமாயணம் ஏதாவது சொல்லக்கூடியான அவகாசம் ஏற்பட்டால் அப்பொழுது தெரிவிக்கிறேன் பகுமன் என்று கேட்டிருக்கிறீர்கள் பல பேரிடத்தில் கேட்டிருக்கக்கூடிய நாளை புதிதாக நீங்கள் தெரிவிக்க வேண்டிய நூற்றி கிடையாது அதை பெரிதாக நினைக்கிறான் பெருமான் சக்கரவர்த்தி பெருமான் அல்லது பெருமாள் என்று சொல்லவர் பெருமாளால ஆராதிக்கப்பட்டவர்களாலே பெரிய பெருமாளார் இந்த செய்வர் இருந்தார் அவருக்கு இந்த வைஷ்ணவ பரிபாஷை வைஷ்ணவத்தை எல்லாம் பிடிக்கிறது தீவிர செய்தர் அவருக்கு ஒருத்தன் வேலைக்கு வந்தான் கலை கொடுக்கணும் அப்படின்னு சரி வேற என்ன கேட்டா பெருமான் இந்த பேரெல்லாம் வச்சிருந்தா கிடையாது வேலை வேற மாத்திட்டுவா வேலை கொடுக்குறேன் சரிங்க போனான் போயிட்டு திரும்பி வந்தான் வேலை மாத்தின்னு சொன்னான் சரி நாளை வந்து வேலைக்கு வா அப்படின்னு என்ன பேர் தான் கேட்கணும் வேற மாத்திருக்காங்கன்னா இவர் என்ன கேட்கறது மாற்ற பேர் கேட்கணும் வேற ஏதாவது வச்சு கொடுக்குறப்பாங்க அப்படின்னு இவரோட நம்பிக்கை ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டே நடுவில் இப்போ கூப்பிட வேண்டியா இருக்கு உனக்கு கூப்பிட வேண்டியா ஒரு ஒருத்தப்பா பேரை மாத்தி வச்சுருக்கீங்க என்ன பேர் நீங்க கேட்டேன் பெரிய பெருமாள் என்னடா அப்படி பேர் வைக்கணும் எங்க ஊர் சீரன் பேரை மாற்றி வச்சிருந்தேன் அங்க போனேன் பெருமாள் பேர் அவருக்கு பிடிக்கல பேரை மாற்றி வச்சுருந்தா அவனுக்கு கொடுக்குறேன்னு மாற்றி வைக்கணும்னா பெரிய பெருமாள் அதனால பெருமாள் பெரிய பெருமாளும் பெரிய பெருமாள் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படி இருக்கும்போது ஆராதிக்க வேண்டும் ஆராதிக்கிறதுக்கு காரணம் என்ன அதனால ஆசை பெருமானுக்கு ஆசை தன்னையே தான் தொழுவான் போல் தயரகன் மைந்தன் செய்கின்றான் என்கிறார் நம்பராட்டார் பண்ணணும் திருவாராதனமா ஒரு நாள் பண்ணேன் தானே தன்னுடைய காலை எடுத்து வாயில வச்சுக்கிறாங்க காரணம் என்ன திருவடித்தாமலிருந்து தீர்ப்பு பெறுகிறது தேனி மலரும் திருப்பாகம் துஷ்மோகப்படைய கடமை நம்ப உற்சாகம் எல்லாம் கிடைக்கிறதுனால திருந்தெருகத்தான் பார்க்கணும் யாரும் வாயில வச்சிருக்காங்க அதே போலத்தான் தானே திருவாராதனம் பண்ணணும் எல்லாரும் சொல்றாரு பெருமானி திருவாராதனம் பண்ணா பரமன் பொருத்தமா இருக்கு இனிமையா இருக்கு ஆனந்தமா இருக்குன்னு கொண்டாடுறாரு அதை பண்ணி பார்க்கணும்னு அவருக்கே ஆசை இருக்கு அதற்காகத்தான் ஈஸ்வர குலத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு எத்தனையோ குலங்களை பிறந்திருக்கலாம் ஆயிருக்கும் எதற்காக விஸ்வாசத்தில் வந்து விளங்கினார் தன்னை ஆராதனை பண்ணக்கூடிய எப்போதும் தன்னை ஆராதிக்கிறவாடு எதுவுமே எல்லாரும் போகும் நம்ம பிள்ளைங்கள்லாம் மாமனாராம்னா ஏன் ஊடி போறாங்க அப்படின்னா அங்க இருந்து விசேஷமா ஆராதிக்கிறாங்க நம்ம வீட்டுல அவங்க வைக்கிறோம் அவங்க போடுறாங்க அங்க போனாக்கா ஏதோ கொஞ்ச நாளாவது கௌரவம் இருக்கிறது கௌரவம் இருக்கிறது அது வேட்டான்னு தெரிகிறது வேட்டாம் விரும்ப தகுந்த அகம் வேட்டாம் என்றே தெரியாது வேட்டாம் வேட்டாம் அதாவது எல்லா பணத்துக்கும் வேட்டு நிற்கிறான் மாமனாருடைய பணத்துக்கு வேட்டு நிற்கிறான் வேட்டான் எல்லாத்தையும் புரியணும் சொல்றாங்க வேட்டான் வேட்டா திருப்பப்பாடு வேண்டப்பாடு வேண்டப்பாடுடைய அகம் அந்த இடத்துக்கு போட்டு காரணம் என்ன அது மாப்பிள்ளை வர மாப்பிள்ளை கூப்பிடுறாங்க ஒரு கவலையும் கிடையாது நான் நிறைய பணம் கொடுக்குறேன் சினிமாவுக்கு போயிட்டு வரேன் அதெல்லாம் போயிட்டு வராங்க அவன் ஏன் இல்லாம உட்கார்ந்து நம்ம கடைக்கு போட்டு சொல்றாங்க அதை வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க எத்தனையோ வேலை வேலை இதெல்லாம் இல்லாம இருக்கு அடிக்கடி வரவாடுனால என்ன மாப்பிள்ள செஞ்சு மாணவர் விஷயமா கௌரவிக்கிறாங்க எந்த இடத்துல தனக்கு கௌரவம் ஏற்படுறதோ அந்த இடத்துக்கு போவது சகஜம் எம்பெருமான் பார்த்தாங்க இடத்திலே கௌரவம் அப்படின்னா இந்த குளத்தை கௌரவம் அது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அன்னையை தான் தொகை வேண்டும் திருவாராதனம் பண்ணாங்க அவனை திருவாராதனம் பண்ணிருக்கோம் அவ்வளவு விசேஷமாக திருவாராதனம் பண்ணினான் அதே போலத்தான் எம்பெருமானாருக்கு இவரும் திருவாராதனம் பண்ணினார் பெருமானாருக்கு திருவாரணம் பண்ணுவது மிகவும் அருமையாக இருக்கிறது ஆனந்தத்தை விளைவிக்கிறது இன்பமாக இருக்கிறது அதை காட்டிலும் இன்பம் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு அதை எம்பெருமானாரை கேட்டார் எம்பெருமான் கேட்டு எப்படி எம்பெருமானுக்கே திருவாராதனம் பண்ணினார் அதே போல எம்பெருமானார் கேட்டு கேட்டார் அப்படியா நமக்கு திருவாராதனம் பண்ணால் ரசிக்குமான்னு பார்த்தார் அதற்காகவே மகாராமத்தில் அவர் தகவலிட்டார் தானே திருவாராதனம் பண்ணினார் அதுக்கு அதுவும் பவிஷ்யராஜான அழ்வார்களிலே இருக்கக்கூடிய அவருக்கும் தான் ஏற்றம் என்ன தெரியுமா திவாய் முடிப்புள்ளை திருவாராதனம் பண்ணி நீங்கள் மற்ற அந்த பெருமை கிடையாது அழ்வார்களிடம் அந்த பெருமை உண்டு அந்த திவதேசி பெருமானாரை காட்டிலும் அவருக்கு உண்டான பெருமை தனிப்பட்ட பெருமை என்ன பெருமை திருவாய் முடிப்புள்ளை திருவாராதனம் பண்ணினார் திருவாய் முடிப்புள்ளை அவர் தோண்டி எடுத்து திருப்புலி ஆழ்வாரடியிலே அவர் தவம் இயக்கிக் கொண்டிருந்தார் இடத்திலே பூமியிலே உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து கொண்டு அவர் தவம் இயக்கிக் கொண்டிருந்தார் ஆழம் அடிபணிந்து நீ கடந்த வரைக்கின்றான் அதனாலே ஆழம் எழுந்திருடைய இருந்த ஆழ்வார் அவர் திருவடி வைத்திருந்த இடம் அந்த திருவடி வைத்திருந்த இடத்திலே கூண்டே அவர் திருவடி படும்படியாக அவ்விடத்திலே மறந்து கிடந்தார் ஆழம் அடிபணிந்து தவறுனா எந்த எம்பெருமானார் வேற எந்த திவிதேசியர் கூடிய பெருமானார் சிவன் பெருமானார் கிடையாது பெருமானார் மாறன் அடிபணிந்து மாதிரி சொல்ல முடியாது யாரை சொல்ல முடியும் ஆழ்வார் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானார் தான் அடி அடியின் அடியின்றே இருந்தார் உபபக்தியோட சொல்றேன் அதுடன் சொல்லி இருந்தார் அடியானது முடிவிலே பட்டு கிடந்தது பெருமானாருடைய அடி முடிவிலே ஆழ்வாருடைய அடிபட்டு கிடந்தது திருப்புரி ஆழ்வார் அடியிலேயே சமம் ஏற்றிக் கொண்டிருந்தார் இப்பொழுது பாருங்களா அற்புதமா வரவரம் திவ்யாக்கி ஆழ்வார் மற்ற இடங்கள் தான் வர்த்ததாம் அது வர்த்ததாம் அப்படின்னு சொல்றோம் ஆழ்வார் ராமானுஜார் திவ்யாக்கி இல்லை வரவரம் திவ்யாக்கி எல்லாம் மிகவும் பற்பட்ட இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் மிகவும் மனசுக்கு அபிருச்சியை விளைவிக்கக்கூடியதா இருக்கும் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கும் பரமபலிங்கமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு உற்சவம் அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு நன்றாக தேர்ந்தெடுத்து அன்பு உடல் வரை அது மாறாமல் நடக்கிறது சந்தேகமே கிடையாது ஏதோ சில அதிகாரிகளுடைய குறைவாலே நம்முடைய குறைவனாலே அந்த உற்சவமானது நாழ்த்தி ஒன்று நடக்கக்கூடியவைகளெல்லாம் ஒன்று குறையாமல் இப்பொழுதும் மனவரும் இந்தியாவிலே விசேஷமாக நடக்கிறது அவ்விடத்திலே இந்து செய்திக்கு நான் ஏற்கனவே செய்தி காலத்தில் ஆழ்வார்கள் இருக்கிறவாளுக்கே எனக்கு தெரிவிக்க தெரியாது இதுதான் அடிகளுடைய அமைக்கிறார் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் அதற்கு முதல் நாள் தினந்தோறும் இந்த அத்தியன் உற்சவத்திலே திரும்பி திருக்குவாரம் ஆழ்வார் அகல்பத்திலே திரும்பி திருக்குவாரம் மத்தியான சாயங்கால வேளையில ஆஸ்தானத்தில் அங்கு எழுந்து கொண்டிருக்கிறார் மண்டபம் பால்பட்டு மண்டபத்தில் அவருக்கு ஒரு திருக்குவாரம் இவ்வாறு கல்லர்களை புறப்பட்டு எழுந்தருள்வர் அத்தனம் ஒரு விசேஷமா நடக்கும் இந்த தேவதாசுகள் வந்து சதுராடுவர் அதே போல கல் நாயனம் இருக்கு அது வாசிப்பார் உடல்ல எல்லாம் அற்புதமாக நடந்து கொண்டிருந்தது அதெல்லாம் அனுபவித்திருக்கிறேன் நீங்கள் வயசு ஒரு கோடி போவோம் அந்த காலத்துல ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் அற்புதமாக இருக்கும் இந்த பல்லங்களை சாத்தி திருக்கோலத்தோட எழுதுவர் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் என்ன திருக்கோலம் தெரியுமா அழிவாருக்கு சயன திருக்கோலம் சயன திருக்கோள் திருவடி குடிக்கிறதுக்கு வழிவடையில் நாம் மலர்கள் மற்றும் இளமகள் குடிக்கும் நெல்லையே குடிகளையேனும் குடிக்கை ஒரு நாள் கூடுதலை வருடம் செய்யாது என்பதற்கான திருவள்ளுவர் குடிக்கிறார் திருவடியில யார் குடிப்பா ஆழ்வாருக்கு திருவள்ளுவர் குடிக்கிறது எந்த நாச்சிமாரும் ஆழ்வாருக்கு பத்து உண்டா நம்ம ஆழ்வாருக்கு பத்தியே கிடையாது அவ்விடத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான உடையவர்களுக்காரே கௌசிகதாச்சாரி இருக்கிறோம் அவருக்கு நாச்சியார் திருக்குவாராம் அந்த இடம் திருதண்டத்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அவருடைய திருவடியை குறித்து கொண்டு பொன் வேஷம் போட்டு திருவடியில உட்கார்ந்து இருக்காங்க மாறன் அடிபணிந்து நின்றவன் அவரா தேவகுருத்தராஜாதர பண்ணி பார்க்கிறார் இந்த பல்லக்கோட எழுந்தருள்வார் திருப்புளியாழ்வார் அடியிலே இந்த பல்லக்கோட எழுந்தருடன் காலத்திலே உடையவர் சன்னதியிலிருந்து திரட்டுப்பார் அழகான திரட்டுப்பால் கொண்டு வந்து அமுது செய்யப்பட்டு அங்கி அறைய படுத்திருக்கார் ஆழ்வார் படுத்திருக்கார் நாயிகா பாவத்தை அடைந்த எம்பெருமானார் திருவடியை வருடிக் கொண்டிருக்கிறார் அந்த காலத்துல அவளுக்கு திரட்டுப்பால் தோன்றிக்கிறவன் அதனால தரித்திரப்பா சமர்ப்பித்து கோஷ்டியாருக்கெல்லாம் கொடுப்பது என்பது இந்த அளவு பழக்கத்திலே இருந்து வருவது மக்கள் போய் சேவிக்கலாம் மற்றதெல்லாம் சேவிக்கிறேடோ இல்லையோ அவசியம் சேவிக்கணும் எம்பெருமானால் பொன் வேஷம் போட்டு வராங்கன்னா அதை போல ஆச்சரியம் லோகத்தில் கிடையாது எம்பெருமான் போட்டு வந்தான் எம்பெருமானால் பொன் வேஷம் அணிந்து வருவது என்பது ஆழ்வார்த்த நகருக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய பெருமை உண்மைக்கூடியது மாற அடிப்படையில் இந்த வேட்டு விஷயங்கள் ஆழ்வார் அடியிலே அவர் இருந்தாரே அவருடைய முடி அடியிலே படும்படியாக இருந்தபடினாலே மாறன் அடிபடி முடிந்தவர் இப்பொழுது எழுந்தபடி இருக்கக்கூடிய பெருமானார் அந்த உடைமுறை செய்திக்காமல் போனால் உயிரை கிடையாது பெருமானார் எல்லாரும் செய்திக்கிறான் இந்த இடத்துல ஆனாலும் கூட அழ்வார்கள் பெருமானார் தனிப்பட்ட பெருமை அவருக்கு தெரிவிக்கிறதுக்கு உண்டான பெருமை பரவதத்திலே எழுந்தபடி இருக்கக்கூடிய பெருமானாருக்கு கிடையாது பெருமானார் எழுந்தபடி இருந்தார் அதே போல ஆட்சியமைப்பும் கிடையாது இவருக்கு உண்டான பெருமை தனிப்பட்ட பெருமை என்பதிலே சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு மற்றொரு பேரணியினார் திருவாய் முடிப்பிள்ளை மறுபடியும் அவரை தோன்றி எடுத்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணினார் பிரதிஷ்டை பண்ணி எல்லா சொற்கையும் வரவரமணிக்கு ஆக்கினார் வரவரமணி தினந்தோறும் திருவாராதனம் பண்ணினார் தன்னையே தான் கொள்கிறார் அப்படிப்பட்ட பெருமை அவருக்கு உண்டு அவர் ஆராதித்த பெருமை இவருக்கு உண்டு பெருமாளும் பெரிய பெருமாளும் போது என்று அற்புதமாக காட்டுகிறார் மனித சுவாமி எடுத்து காட்டியிருக்கிறார் அவர் வைபவம் அளித்திருக்கார் மனோலமாக உபயோகம் என்ன கடன்கள் மனவளமும் நினைத்த காலத்திலே வந்து சேர்ந்த மதங்கள் எண்ணற்கொள் எண்ணற்கொள் என்று அகமாகவே ஆகணும் இந்த மதங்கள் பதங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அழகிருக்க வாசா நகோத்தரம் வார்த்தையினாலே வலிக்கும் அவசியம் இன்னொரு செய்திருக்கணும் அந்த கிரந்தத்தை வாங்கி அவசியம் செய்திருக்கிறார் அவ்வளவு அழகான கிரந்தம் செய்திருக்கிறார் மனவாளமாமையோட பற்றி சரித்திரம் சுருக்கமாக தெரிந்திருக்கிறார் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் தெரிந்திருக்கிறார் அதையே அடிவென்று இந்த கோட்டையிலே நடத்துகிறார் அப்படி நடந்து வந்தது அவருக்கு தீர்க்கரத்தான பெயர் ஏற்பட்டது ஒரு பட்டம் கிடைத்தது கொடுத்தது யார் திருமலை ஆழ்வார் யாரும் பட்டம் கொடுக்கக்கூடாது ஒன்றும் புரியாதவன் பட்டம் கொடுக்குறான் எனக்கு கூட ஜானபூஷணம்னு பேர் வச்சிருக்கான் வேற தயார் கொடுத்தாங்க எல்லாரும் அஜான பூஷணம் எல்லாம் இருந்து பேர் வச்சிருக்காங்க ஏன் அஜானத்தை போய் பூஷணம்னு சொன்னாங்க அவளுக்கு ஞானம் இல்லைன்னு எதனால சொல்றது தெரியுமா எனக்கு ஞானம் இல்லாதவனுக்கு போய் ஞான பட்டம் கொடுத்துருக்காரு அழகான வாழ்க்கை யாருமே இல்லை என்று கண்டுவிடும் இப்படி கொடுக்க என்ன பிரயோஜனம் யார் கொடுக்க வேண்டும் ஆச்சாரிய சார்வபூமனாய் இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் கொண்டவர் எல்லாம் அறிந்தவர் திருவாய்மொழியின் பிள்ளை போல கிடையவே கிடையாது அனவரகமும் அவரே தியானம் பண்றார் வடங்கச்சியே உதயபெற்றமாய் இந்த தெளிவாய் ஒளிர் கொள்ளை இன்னருளால் வந்த உபதேசமாட்டத்தை செய்தி பின்னவரங்கள் உபதேசமாய் பேசுகின்றேன் என்னை அடித்து அடித்த என்னை அவருடைய திருவிழுத்தான் வழியை எப்பொழுதும் நான் நினைக்கிறேன் நீங்கிறார் ஆச்சாரிய பிரதிபத்தி என்றால் மனவாளமாக நடத்தை கண்டால் கூட நாம் பாடவே முடியாது இந்த கிரந்தஸ்தமாகிய ஆர்த்திக பந்தத்திலையெல்லாம் அவருடைய பெருமையை உயர்கிறார் அப்படிப்பட்ட மனவாளமாக ஒரு சித்திரையில் செய்ய திருவாதிரை இருந்தது ரகவான் திருவாதிரனார் ஆத்திசையும் கொண்டாடினால் ஒரு இடத்துல ஸ்ரீரங்கத்தை கொண்டாடினார் ஆத்திசைன்னு அர்த்தம் நாலு விஜயங்களையும் கொண்டாடக்கூடிய பெரிய உற்சவம் திருவரங்கத்திலே பெரிய உற்சவம் அதே போல திருவேங்கடத்திலே பெருமானாருக்கு பெரிய உற்சவம் காஞ்சியிலே விசேஷமான உற்சவம் திருநாராயணபுரத்தில் ஆலைகளை தொடங்கி மறுநாள் காலபரியந்தம் விசேகமான உற்சவம் தற்போல உற்சவம் காலமே முடியாது பெருமானார் அவதரித்த இடத்துல கொண்டாடுறார் சிவன் முதல் நம்முடைய ஆத்திசையில் கொண்ட வகையில் சிந்தியர்கள் ஏற்ற தெய்வாலயம் நடந்தது இதனை கேட்கவென்றான் இது நமக்கு சாத்துகின்றேன் வேண்டும் எதிராசர் நம்பியப்பால் மத்தி செய்து கொண்டார் நாலு திசையில் இருக்கிறவாடும் கொண்டார் அப்படிப்பட்ட நாள் வந்து சேர்ந்தது சித்திரையில் செய்ய திருவாறு என்ற எதிராசன் உலகில் எந்த மக்கா ஒன்றுதிர்ந்த நாடென்றும் வாசியினார் இந்த திருவாரதன் சீர்மகன் என்றே உருவாக எப்பொழுதும் போர் அழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் அழிவான நாள் நமக்கு மண்ணுலகி வேள்பார் கொஞ்சம் எதிராசம் உதித்தரவும் சித்திரையில் செய்ய நிர்வாகம் என்ன பிரயோஜனம் இதெல்லாம் வியக்கமாக போயிருக்கும் எம்பெருமானார் அறிவிக்காமல் சொன்னார் அவர்களுக்கு பிரபாவத்தை எல்லாம் உலகத்திலே எல்லாரும் உணரும்படியாக வெளியிட்டார் ஆகையினாலே அவர் அவதரித்த நாள் ஆழ்வார்கள் அவதரித்த நாட்களை காட்டும் மிகுதி உயர்ந்தது என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்னமாலே உபதேச ரத்னமாலே அனவருடைய பிரதேசத்தையும் நாட்டிலேயும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய கிரந்தம்

இந்த உபதேகரத்திரமான தன்மை சிந்ததன்னை நாடும் சிந்திப்பார் உபதேகரத்திரமான யார் தினந்தோறும் தானம் பண்றாரோ அவளுக்கு என்ன பணம் அப்படி பணம் கேட்கணும் அப்படின்னா என்ன பணம்னு கேட்காது இருக்கிறதே கிடையாது எதை பண்ணினாலும் நம்ம பணம் கேட்கிறோம் உடனே என்ன கிடைக்கும் இந்த உபதேகரத்திரமான தன்னை சிந்ததன்னை நாடும் சிந்திப்பார் அதில் என்ன படம் எந்த எதிராசர் இன்னருக்கு என்ன நிலத்தாலும் செதிராக வாழ்ந்துடுவது தான் பெருமானாருடைய பரம கிருபைகள் நம்மை பிரவகின்றன ஒரு இடத்துல வந்து சேரும் அந்த கிருபை நமக்கு வந்து பெருமானாருடைய சம்பந்தத்தாலே மோட்சமாக நடந்த கிருபை வந்து சேருகிறார் அந்த உபதேசமாகவே சிந்தனையை செய்ய திருவாதரை ஆழ்வார் வரதளித்த நாட்களை காக்க உயர்ந்த நாள் அந்த சிந்தனையை செய்ய அழகிய திருவாதரை வந்து சேர்ந்தது அப்பொழுது உற்சவம் உடையவருக்கு உற்சவம் ஆழ்வார் திருநிலை இடத்தோடு இருக்கக்கூடிய பவிஷ்யராஜாதி விக்கிரகராக இருக்கக்கூடிய அவருக்கு உற்சவம் அந்த உற்சவத்தை எல்லாரும் போட்டியெல்லாம் சேர்ந்திருக்காங்க ரூபாய்க்கு சேவா காலம்லாம் முடிஞ்சது பிறந்தால் உயர்ந்தே என்று சாத்தந்தையாச்சு அப்பொழுது எழுந்தொழிந்த திருவாய்க்கு கொண்ட கோட்டிலே எழுந்தொழிந்தவர் மனவாளமாக நிலை பார்த்து அழகே மனவாளர் நீ விசேஷமான ஜானத்தினுடையவர் இருந்த எபெருமானார் நிச்சயமாக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னார் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம் அவதரித்தது எதிராக விம்சதி அப்பொழுது அவதரித்தது உடனே அந்த இடத்திலே சொன்னார் வாசுக்கடி உடனே சுகுதிரிக்கிறது இவ்வளவு சாதாரணம் ನೀನು ಎಲ್ಲ ಕೇಳಿಸಿ ಪಡಿಸಿದ್ದಾರು ಕೂಡ ವೇಷದಿಂದ ಒಡನೆ ವೇಷದಿಂದ ನಡಮಾಡಿ ಕೊಡುವರು ಹಾಸುಕವಿ ಚಿತ್ರಕವಿ ಹಾಸುಕವಿ ಮಧುರ ಕವಿ ಪುಸ್ತಕವಿ ಎಂದು ನಾಲ್ಕವಿ ಪೆರುಮಾಡಿ ಕೊಂಡಾಡಿದರು ಅಲ್ಲಿ ನವಳನಾಮಗಳಬೇಕು ಅರಸವರೇ ಅಲ್ಲ ಒಳ್ಳು ಇದು ಸುನ್ನವರೇ ಶ್ರೀಮಾಧವ ವಿಜನಜತ್ವಯೇವಾ ಪ್ರೇಮಾವಿಲಾಶಯ ಪರಂಕುಶಪಾದ ಭಕ್ತನ್ ಕಾಮಾದಿತೋಟಕರ ಮತ್ಮಪದಾಶ್ರಿತಾನಂ ರಾಮಾನುಜಂ ಯತಿಪತಿಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮುಗ್ಧಾನ್ அற்புதமான ஸ்தலம் இந்த கிரகத்தில் இருபது ஸ்லோகங்கள் ரொம்ப சுருக்கமான ஸ்லோகம் ஆனால் இருபதுக்குள்ளே உலகத்தை எல்லாம் அடக்கி வைத்தார் சொல்ல வேண்டிய அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு அறிய வேண்டும் இதுக்குள்ளே இந்த எல்லாத்தையும் என்ன நைச்சியத்தை சொல்றார் நைச்சியம் நான் எவ்வளவு பசு

அதுல கடைசி வச்சிருக்காரு ஸ்ரீமன் கர்மதிசேவம் ஸ்ரீசைரநாத கருணா பரிணாம தத்தம் காமந்தகம் மம விபர்த்தய நாததஸ்யா காமம் விருத்தமகிலஞ்ச விவர்த்தயத்வம் ஸ்ரீமன் யதீந்திரக யதீந்திரக இது அவர் எழுத்துடைய இருப்பதாக எப்பவும் அப்படிதான் நினைக்கிறார் இந்த எழுத்துடைய

சுவாமியை தீர்க்கிற தேவனுடைய திருமையின் எனக்கு கிடைக்குமா இல்லையாவது ஒரு காலத்தில் கிடைக்க பரம பாவி நான் பாவமே செய்து பாவியானே அப்படின்ற பாவியான எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது எதனால் கிடைக்கிறது தேவனை நீங்களுடைய எழுந்தருடைய அடியனுக்கு சேவை சாதிப்பது அடியனத்தை கைத்தரியம் கொள்வதும் இதனாலே ஜீவன் என்கின்ற கவதி பதப்த சேவம் ஸ்ரீசைலநாத கருண சொல்லக்கூடிய இந்த உபாயமுடிக்குள்ளது அவருடைய பரமத்துவை நீர் கேட்டு என்னத்துல என்ன கண்டா ஒன்றுமே கிடையாது பரமீச்சனா இருக்கக்கூடிய என்னை ஆசைப்பட்டா பெரிய சார்போகம் சண்டாள ஆசைப்படுமா போலே காட்டுறான் சண்டாள ஸ்திரியை ஆசைப்படுறான் அது என்ன சொல்ல முடியும் அவனை யார் தடுக்க முடியும் சண்டாள சட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யுமோ ஆராயாது நன்மார ஆராயப்படுமா அது அவன் இட்டப்பட்ட அவனுக்கான சார உருமன் தன் பட்டத்துல ஒரு சண்டார தீயை கொண்டு வந்து அவளை பட்டம் வந்தியாக பட்டம் சூட்டி விடுகிறான் அதை போல என்னை தேர்ந்தெடுத்தார் யானையை கண்ணிலே கண்ணில் நன்னாக கட்டி யாராவது ஒருவரை ராசனா ராஜாவாக தேர்ந்தெடுத்தவடன் அனைத்து காலத்திலே அது போய் ஒருவனுடைய தலை ஒருவனுடைய கழுத்துல மாறே போடும் அவன் பிச்சைக்காரனா இருப்பான் அவன் தான் சார அதுதான் பட்டத்திற்குரிய ஆணையும் அரசும் செய்யமாவை ஆராயாது என்கிறார் ஆச்சாரியர்கள் இப்போது என்ன தேர்ந்தெடுத்தார் சுவாமி உருவாக்கி என்ன பொருள் எதை கண்டார் அவன் சண்டாளத்தியை ராதாதனுக்கு மனைவியாக ஆக்கிக் கொள்ளுமா போல சிக்கனை கண்டால் அன்புடைய கண்டால் போல இருக்க முடியாது என்னை சிக்கனாக ஏற்றுக்கொண்டார் என்ன பரம கருணை பரம கருணை அவருடைய மரண கருணை சொல்லவே முடியாது சேவம் ஸ்ரீ சைலநாத கருணா பரிணாம அவருடைய கருணையினுடைய பலம் பரிணாமம் பரிணாமத்தை அடைகிறேன் கருணையானது பக்குவ பணத்தை கொடுக்கிறேன் என்ன பக்குவலம் என்னை அங்கரங்க சிஷியனாக கொண்டார் தேவருடைய திருமேனியை காட்டி கொடுத்தார் ஆனந்தகம் மம விவர்த்தயனம் அவர் காட்டி கொடுத்த தேவரிய இடத்துல எனக்கு பக்தி பெருகிக் கொண்டே போகவன் அதற்கு தேவரையும் கிருவை பண்ண வேண்டும் அவன் தேவரி இடத்திலே பக்தியை பக்தியை கொண்டும் முடியாமல் நியமித்தார் அந்த பக்தி என்னாலே வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஆச்சாரியத்திலே பக்தியை நம்மாலே வளர்த்துக் கொள்ள முடியுமா எம்பெருமானிடத்திலே நம்மாலே வளர்த்துக் கொள்ள முடியுமா அவர் திருவிழாவை காட்டினார் எம்பெருமானை பார்க்கிறார்களே ஒன்றை செய்ய முடியாத நெஞ்சம் கொடு நினைக்க முடியாத நெஞ்சம் கொடு அவர் தான் கொடுக்கணும் மறுவிற்கொள்ளும் பலவேகன் தாய் இதுதான் கொடுக்க வேண்டும் எனக்கு கிடையவே கிடையாது நீ கொடுத்தாலும் எனக்கு அந்த நெஞ்சு வரவே வராது இந்த நெஞ்சை எடுத்து வேறு வழியை போட்டு விட்டு வேறு ஒரு நெஞ்சை வைப்பார்னா அழகான பாமன் பிரார்த்திக்கிறார் இவ்வளவு இவராலே கிடைக்கிறது இவன் இந்த நவவித்ய பதார்த்த சேவம் ஸ்ரீ சைலராக கருணா கருணாக தத்தான் நாம் அன்பகன் அமைப்பருடைய நாத அதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் தேவையை ஒழிக்க வேண்டும் எத்தனையோ அங்கே பாவம் விருத்தம் அகலஞ்ச நிவாரணை தேவரையில் நினைத்தாருடைய விரோதியை போக்க முடியாது அனுபவிக்க கொடுக்க முடியாது நீ அனுபவிக்க கொடுக்கும் போது பலவிதமான காமங்கள் ஆசைகள் வகையெல்லாம் தேவரை போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் எல்லாம் பிரார்த்தித்த அந்த ஸ்லோகத்தை கேட்ட அவருக்கு பெயர் சூட்டினார் பட்டம் சூட்டினார் நிர்வாகம் சொன்ன எதீந்திரம் பிரவணம் தீந்திரத்தை பிரவணம் இந்த சரி வேடிக்கையா ஒரு தடவை கேள்வி கேட்டார் மனோரமாவுடைய விசேஷமான ஒரு வைபவம் நடந்தது அவருக்கு சந்தோஷம் நடந்தது வந்து ஓட்டத்துக்கு நிறைய பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் குறிப்பிட்டார் ஒரு கேள்வி அழைக்கப்படுகிறார் கேட்டார் விஜய் சிறப்பிரவணர் விஜய் சிறப்பிரவணை பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார் மனோரமன் சொல்லி சொல்லியிருக்கார் வெஜீந்திர பிரவணம் கர்த்தும் அவரே இல்ல எதீந்திர பிரவணரே சொல்றேன் எதீந்திர பிரவணரே எதீந்திர பிரவணம் கருத்துன்னு சொல்றேன் எதீந்திர பிரவணராக என்னால் இருக்கு சொல்லக்கூடிய ஒரு எரிந்தியப்பா எரிந்தியப்பா சொல்ற என்னை எதீந்திர இடத்துல பிரவணம் காவண்யத்தை உடையவராக ஆக்குவதற்கு எதீந்திர பிரவணர் செயற்படப்படுகிறார் அவர் தானே பண்ண முடியும் எதீந்திர பிரவணம் கற்றும் எதமானம் நமாமிதம் எங்க இருக்கிறது தினச்சரியில் இருக்கக்கூடிய தினச்சரியில எரிந்தியப்பா சொல்ற என்னை எம்பெருமானார் திருவடிக்கான அவர்களுடைய அச்சஞ்சலமான பக்தி உடையவராக ஆக்க வேண்டும் என்று தீவிர பிரவணர் முயற்சி பண்ணுகிறார் என்று காட்டுகிறார் ஒரு திருப்பி சொல்லுவீங்களா சுவாமி சொன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதையே மறந்து போட்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னார் இன்னைக்கும் இன்னைக்கும் அது பசுமை மாறாமல் நெஞ்சிலே நிலைத்திருக்கிறது அவருடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை ஆண்டு நீந்திர பிராணனாக அப்படிப்பட்டவர் அவரை அழைத்து ஒரு நாள் நியமித்தார் ஆச்சாரிய நியமனம் நியமனம் உனக்கு நான் சில சொல்ல வேண்டியதே இல்லை நீர் மிகவும் பக்தி உடையவராயிருக்கிறே எம்பெருமானத்தை பற்றி எம்பெருமானாரத்தை பற்றி சகல பூர்வாச்சாரியர்களுக்கும் பக்தி உடையவராயிருக்கிறேன் நான் புதிதாக அதனால் சொல்ல வேண்டியவை சரியான சர்வான் சந்தேகத்தை எல்லா ஸ்ரீய ஸ்ரீயத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன் ஒரு குறைவும் கிடையாது ஆனால் நமக்கு சொல்ல வேண்டியது ஒன்று ஒன்று ஒரு வாழ்வையும் ஒரு உனக்கு முன் தந்த அந்தரன் ஒருவன் இங்க பாசுரத்துல திருவாரூர் திருவள்ளுவர் ஆழ்வார்கள் பாசுரம் இரண்டத்தை பற்றின பாசுரம் ஏதனக்கு மகனாதி இறங்கில் தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை ஒரு வாய்மையும் உவரியத்திற்கும் உனக்கு தந்தும் தந்த அந்தனம் ஒருவன் என்று எடுக்கிறார் தொடர்ந்து சாந்தி பண்ண போய் கற்றுக்கொண்டால் பெருமான் எல்லாம் நடைபெறும் அவன் காந்திகிரணன் ஒரு வந்து சொன்னான் போதுவாயும் உரிய பிறப்பும் உனக்கு தந்தி தந்த அந்தனான் கொண்டான் சாந்தி சாந்திகிரணன் உனக்கு எல்லாவற்றையும் கற்பித்தான் அவன் ஒருவன் அத்விதீயன் அவனை போல கிடையாது என்று சாந்திக்குரிய கொண்டாடுற திருமுறையாக ஒரு வந்து சொன்னா மேட்ச்லெஸ் அத்விதீயன் அப்படின்னு அத்விதீயன் சொன்ன இடத்துல பெரியவன் தந்தவர்கள் தன்னுடைய ஆச்சாரியனை கொண்டாடணும் நம்முடைய கொண்டாடணும்னு அவருக்கு ஆசை எந்த இடத்திலாவது நண்பர்களை பற்றி சொல்லணும் பிரஸ்தாபிக்கணும் பிரஸ்தாபிக்கணும்னு அவருக்கு திணறு ரொம்ப திணறு இச்சிங் சென்சேஷன் திணறு அவர் என்ன திணறு நம்முடைய ஆச்சாரிய பிரபாவத்தை நாலாயிரத்தி எட்டம் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும் நம்முடைய பிரபாவத்தை சொன்னாலே நம்மாலே தரிக்க முடியாது அதற்காக நினைக்கிறேன் இந்த ஒரு வருட பிரச்சனை தான் அந்த இடத்த பிரச்சனை சொல்ற காந்திபன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சொல்ற அவர் சொல்லக்கூடிய திரிவாச்சாரத்தில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை எடுத்து இது தீர்த்தம் கவனங்கள் மனவாளமாக நடக்கிறேன் திருவாழ்வுக்குள்ளே சொல்ற முற்பட பயத்தை கேட்டு ஒருவர்கள் முற்பட பயத்தை அதிகரித்து இதிகாச புராணங்களையும் கேட்டு பரபட்ச பிரதிஷேபத்தை தோழராக மீமாம்சா சாஸ்திர யுத்தங்களையும் அதிகரித்து ஒருவோக்கும் அருள் செய்திலே யாம் நம்பிள்ளையைப் போலே இருப்பான் ஒருவன் அப்படிங்கிறார் அழகான வார்த்தை இந்த கல்வியை போல கல்வியே கிடையாது நம்பிள்ளை சொல்ல நீங்க நம்பிள்ளை போல சாதிக்க வேண்டாம் ஆனா வாஸ்தவமான ஆராய்ச்சி செய்து பார்த்தோமையான நம்பிள்ளைக்கு சாத்தியமனுக்கு சாத்தியமனாக சித்தாந்தமாக வந்தா நம்பிள்ளை போல அவர்கள் சொல்லணும் அதை కనబడేది సోమా ఆచార్యని చేయాలి ఇప్పుడు ఒవ్వొరు ఆచార్యని நம்மளை சொல்றாங்க அதுதான் ஏற்பாடு ஒவ்வொரு ஆச்சாரியர் எல்லாரையும் பார்ப்போமையானால் அவருடைய சரித்திரம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய வாக்கை நமக்கு அவர்கள் செய்த பேர் உபகாரத்தை நினைத்து பார்ப்போமையானால் உறங்க விலகில்லை தூக்கமே வராது தூக்கம் வரவே வராது பதினொன்று பயன்படாது இதெல்லாம் நினைச்சோம்னாக்கா தூக்கம் வரவே வராது ஒரு காலத்திலே கொஞ்சாக்கே தூக்கம் வருகிற சுவாமின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பண்ணுறது பாவம் இதில் அவரை பற்றி உபன்யாசம் பண்ண சரி கொடுக்கும் அப்பதான் வரும் அதுக்காக தான் உபன்யாசத்துக்கே வரேன் ரொம்ப நாள் உபன்யாசம் கேட்டாங்க உபன்யாசம் ராமாயணம் தான் கேட்டான் அதுக்கு சாஸ்திரி அழைச்சிட்டு வர சரி சொன்னா அவரோட குழந்தை ஒன்று சொல்றேன் சும்மா சொல்றேன் அவரோட உட்பேன்னு சொல்றேன் ராமாயணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கக்கா நீ சொன்னா நான் தூக்க மாதிரி சொன்னான் அதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணேன் நாற்பத்தெட்டு நாள் நீ சொல்லி நான் பூஜைன்னு ஆரம்பிச்ச உடனே நான் தூக்குவேன் அப்புறம் கடைசியில இந்த துலாபத்தம் சொல்லத்தை நான் இட்லி கேட்டுக்கிறேன் ரொம்ப ஆனந்தமா சொன்னீங்க ஒரு சந்தேகம் அந்த நடுவில் தூங்கல்கள் நடுவில் கூட என் காதல் விழுக்கூடிய சில சட்டம் நடக்குது என்ன அவர் கொண்டோடணும் தூங்கத்தில் கூட கேட்க முடியாது இது கொண்டோடணும் அதே ராமன் சொல்லிய ராவணன் சொல்லிய ராட்சசன் சொல்லிய மத்தியா ராமன் ராவணன் ராட்சசனான்னு அதனால இப்பவே இறங்கினாங்க எல்லாம் எடுத்து இடுப்புல கட்டினாங்க கூட அந்த பொருட்கள் சம்பாதனை பழங்களாம் போய் போய் செயல்பட பார்க்கலாம் வந்து அந்த தொழில் அவர்கள் அது செய்தியாக கையை ரெண்டு பேரும் ஆட்சி உனக்கு ராமாயணத்தில் ஒரு நான்தான் ஆட்சி பண்ண கூட்டத்தில் தொடர்ச்சி ஆனால் வளர்ந்த வேலைகளில் அவ்வளவு அழகான ஆட்சிகள் சிறுசிறிய உட்பட பயத்தை அதிகரிக்கும் முதல்ல ஆச்சாரிய சமாஜத்திலே மந்திர ரத்தனத்தை கேட்கிறார் மூன்று மந்திரங்களில் தலை சிறந்தது மந்திர ரத்தனம் மந்திர ரத்தனத்தை அதிகரிக்கும் பிற்பாடு இதிகாச புராணங்களையும் கேட்டு இதிகாச புராணங்களை நன்றாக அதிகரிக்கிறது அதற்கு மேலே பரபட்சம் தேவர் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பரபட்சமாக இருக்கக்கூடிய பல சித்தாந்தங்கள் பல மதங்கள் அவைகளை அவைகளை நிரசிக்கக்கூடியதாக இருக்கிறது அதெல்லாம் கடைய வேண்டும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சதர்த்தங்கள் அல்ல நல்ல அர்த்தங்கள் அல்ல நம்முடைய அர்த்தங்கள் தான் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மரபற்ற பிரதிஷேகம் நடைபெறுவதில் அந்த வாதிகள் தான் வருவார் அவளோட வாதம் பண்ண இந்த காலத்துல என்ன வேண்டாம் அதற்காக மரபற்ற பிரதிஷேகத்திற்கு உணராக மீமாம்சா நாய் சாஸ்திர இந்த தர்க்கங்களையும் அதிகரிக்கிறது மீமாம்சத்திலான சாஸ்திரங்களை எல்லாம் அவருக்கு நன்றால் கண்டவர்களாய் அவர் அறியாத சாஸ்திரமே உலகத்தில் இல்லாத சாஸ்திரத்தை தவிர வேறு கிடையவே கிடையாது அப்படியே இருக்கிறேன் அறிவித்து ஆனாலும் எல்லாம் தெரிந்திருந்தாலும் பொழுதுபோக்கு வைத்தார் எதை கொண்டு பொழுதுபோக்குவார்கள் அர்கலந்தனே யான் கை அழகிறார் இதுல கொஞ்சம் தோக்க வேணும் அது வேற இருக்கார் கோயில தோக்கிறதுக்கும் எம்பெருமானுடைய கல்யாண குணத்துக்கு தான் கோயில தோக்கணும் கல்யாண குணம் இதுல இருக்கிறது அல்லாருடைய அருள் செய்கிறது எல்லாம் அலை மூடுகிறது மற்ற இடங்கள்ல கிடையவே கிடையாது நேரத்துல உண்டாயிருக்கிறார் கல்யாண குணம் என்ன சொல்றது ரொம்ப அபூர்வம் கிடைக்கவே கேட்டா அந்த யாகத்தை இந்த யாகத்தை பண்ணி கர்மகாண்டம் இருக்கு தலையில அவர் சொன்னா கர்மகாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க கர்மகாண்டம் புறவிருந்தார் என்று சொல்றதெல்லாம் பெரிய சர்ச்சை எடுத்தாலும் சர்ச்சை என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க உனக்கு சொன்னார் ஆனால் வேதமானது சொல்லாது அழ்வார்கள் அழுமொழியாக தன்னுடைய நிஜ பிரபந்தங்களிலே வெளியிட்டுள்ளார் எந்த இடம் தொட்டாலும் குணங்கட்டார் குணம் குணம் குணம் என்று அதை பற்றியே நினைத்து உருவினார் அவைகளை அதிலிருந்து போக்குவது காலட்சேபனத்திலே பொழுது போக்குவது அருளின் செய்திலே யாம் மக்கள் போலே இருப்பார் ஒருவன் இருக்க அண்ணா மனசு வச்சுக்கோ எதையும் பண்றவனாலுமே சொல்றாரு அண்ணா நிலவுல வச்சுக்கோ இப்படி போயிட போகணும் சாஸ்திரங்களை ஒருத்தரம் கேடும் சுபாஷத்தை ஒருத்தரம் கேடும் எல்லாம் வேண்டாம் பொழுது எதிரே போக்க வேணும் அருள் செயலிலே உயர்த்தப்பட்ட வியாக்கியானங்களிலே பொழுது போக்க வேணும் சுரேந்திரத்துக்கு போக வேணும் அவடத்திலேதான் ஆச்சாரியர்கள் எல்லாரும் செல்வோம் செலுத்தினார்கள் ஸ்ரீவைஷ்ணவ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு அவ்விடத்திலே இருந்து ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீயை வளர்த்து கொண்டார்கள் அவடத்திற்கு நீரும் போய் சேர வேண்டும் அவ்விடத்திலே இருந்து நன்றாக நம்முடைய சீவை அப்படின்னு சொல்லி அழைத்து ஓதும்படியாக செய்து கொண்டிருக்கிறார் இதை நாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் உன்னிடத்திலே நாம் சொன்னோம் என்பது நீ நடத்தியே நடந்து கொள்வேன் நமக்கு சபதம் பண்ணி கொடுக்க வேண்டும் கேட்டார் இறந்த மரத்தோட சரியே பால் குடிக்க கால் குடிக்க வேண்டும் கால் குடிக்கிறதுக்கு எங்கேயாவது க்ஷீரம் சாப்பிடுறதுக்கு எங்கேயாவது பால் குடிக்கணும் அதனால

நான் சாப்பிடக்கூடும் பாத ருச்சியம் அதற்காத்தமானவர்களே வைத்தமானால் விதிக்கப்பட்டால் உடனே அதை பரிந்துரைப்பல் ஏற்றுக்கொள்வார் அவர்கள் சமரணி அவசியமே கிடையாது ஆகப்பாத்தமானவர்கள் தான் தேவரை விதிக்கிறது அது இருக்கிறது இஷ்டம் உண்டு இட்டத்தை பண்ணுன்னு சொன்னாக்கா சந்தோஷம் தான் ஆத்திர சில சமயத்துல சில தலையை சொல்லுவோம் அதை பண்ணணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கிறதுனால தான் பண்றான் வேற சில சமயத்தை கேட்டா நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு என்ன இந்த கருத்து சொல்லவே கூடாது நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற நாள் தான் அவளுக்கு இருக்காங்க இந்த ராபப்பிராப்தமானது இருக்கிறது சொல்லுவார் இதை பண்ணுன்னு சொல்லுவார் சொன்னோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை நீங்க பண்ணேன்னு உடனே பண்றேன் தவிர இல்லாம சொல்லவே முடியாது அதுபோல ராபப்பிராப்தமானவது எனக்கே ரொம்ப ஆசை திருவரங்கத்தில் போவதும் அருள் செய்யணும் கோயிலுக்கு போக வேண்டும் ಶಾಸ್ತ್ರಗಳಿವೆ ಕುಡಿದು ಸೋಂಕು ಶಾಸ್ತ್ರಜ್ಞಾನ ಬಹುಕ್ಲೇಶ ಬುದ್ಧೇಶ ಕರ್ಮಕಾರ ಉಪದೇಶ ದರಿ ಬುದ್ಧ ಬೆರಕೆ ಸರ್ವಕರ್ಮಸರು ಶಾಸ್ತ್ರಜ್ಞಾನದವರಿಗೆ ಕರ್ಮ ವಿಚಾರ ಸುಭಾಷಣಗಳ ನಾಗರು ಮಾಡುತ್ತ ಅಂತ ಬೇಟಾಡ ಬೇಟವರಿಂದ ಬೆಳೆದಿದ್ದಾರೆ ಮನಸ್ಸೇ ಧರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ ಸಾಮಾನ್ಯ ಭಾವತಿ ಮನಸ್ಸೇ ಧರಿಸಿಕೊಂಡಿರಕಪಡಿಯಲ್ಲಿ ನಶಿ ಹೊಂದಿರಬೇಕ ಅವ್ರ ಜನ ಗುಡಿಗಳಿಂದ ಎದುರು ಮಾನಾರ್ಥಿಗಳು ಗುಡಿಗಳೇ ಶರಣರು ಅಷ್ಟೇ

வேதாந்தத்தின் அர்த்தம் சொல்ல தெரியாமல் பல பல ஆச்சாரியர்கள் பல பல மதத்தை விட்டுபடினார்கள் எல்லாம் பல பல வாழ்க்கை மல்லிகர்பால் சமயம் பரபரம் ஆனால் விரோதம் கிடையாது இந்த மதத்தில் விரோதம் எல்லாம் பெருமான் பார்த்துவார் என்ன பண்ணா பல மதங்களை உண்டாக்குகிறார் நமக்கு என்ன பண்ணியிருக்கான் நமக்கு அழைப்பில் மனுஷரை ஆறு சமயம் திகைத்தான் பொருள்கள் அந்த மதங்கள் எல்லாம் கொண்டு போய் தள்ளாமல் சிவைக்கிற ஜென்மத்தை கொடுத்து நமக்கு அருகிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் அதை நாம் இழக்கவே கூடாது ஒரு காலத்தில் அதனால்தான் வற்புறுத்தி செல்கிறேன் இந்த போதியை அடிக்கடி சொன்னது காரணம் என்னென்ன உபதேசம் உபதேசம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறந்திருக்கக்கூடியதை பார்ப்பசாரதி நமக்கு பண்ண பெரிய அனுகிரம் நம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உயர்ந்த ஜென்மம் கொடுத்திருக்கார் அந்த உயர்ந்த ஜென்மம் தான் ஜீவைக்குள்ள ஜென்மம் அந்த ஜென்மத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாம் பெருமைப்பட வேண்டும் அவன் நம்மை அங்கீகரிக்க பக்கத்தில் வச்சிருந்தான் இங்கே கொண்டு போகிறான் அங்கேயே வச்சிருக்கிறான் அங்கீகரித்த அனைவருக்கும் வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார் அவருக்கு உயர்த்த ஜென்மம் நம்முடைய சென்றாது தெரிவித்தேன் ஆக எதிர் கற்றவர்கள் இதை சொன்னவாறு மிகவும் சந்தோஷப்பட்டார் அப்படியே ஆட்டும் என்று சுவாமியுடைய நிலனத்தை சிறசாக இருக்கிறேன் அவசியம் செய்துள்ளீர்கள் சந்தேகமே கிடையாது என்று எழுந்தொழியிருந்தார் பிற்பாடு ஆச்சாரியன் தரம் முடிந்தார் திருவாழ்வுக்குள் அங்கே இருக்கும் வரை அவருக்கு மேற்கொள்ள முடியிருந்தார் ஆச்சாரியன் தெரிந்திருப்பாரா சொல்றார் அந்த நாடுகளுக்கு நான் அறிவு செய்வது அவர் இந்நாள் வந்து இருக்கும் நான் அந்நியர்களுக்கும் அந்த ராசியிற்கு ஆசாரியனுக்கு இருந்திருப்பாரால் மனமே பேசுவது என்ற வளர்ந்தார் ஆச்சாரியன் பேசுகிறதுனா அவன் எழுந்தோடு இருக்கிறவர் தான் இந்த லோகத்தில் எழுந்தோடு இருக்கிறவர் தான் அதனால அது நன்றாக தெரிந்து கொண்டு அவருக்கு கைத்தரியம் பண்ண வேண்டும் அந்த கைத்தரியத்தின் ஆசையில்லாமல் யாராவது இருக்கிறாரா ஆச்சாரியனுக்கு இருந்திருக்கவே கூடாது ஒரு காலத்திலே எட்டு மனவாளமானவர்களுடைய திருமாலையிலே தெரிவி கிடைத்தால் நூற்றாண்டு கொண்டார் ஆழ்வார் இருந்து ஆச்சாரிய வைத்தியமானார் ஆச்சாரியர் நியமனார் குணமா எம்பெருமானார் பவிஷ்யாச்சாரி எங்களுக்கு அவரை நடத்தினார் அப்படிப்பட்டவர் ஆச்சாரிய மனமுடிந்த மிகவும் நடந்தார் மனசுல ஆச்சாரிய யோகத்தாலே மிகவும் தொன்று ஏற்பட்டு இருந்தார் ஆச்சாரனுடைய கைங்கரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய வாக்கு அவர் இந்த கட்டளையை சேவையில் கொண்டு போக வேண்டும் இது திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு எழுந்திருக்கிறார் அவ்விடத்தில் ஆழ்வார்களை எதிர்கொண்டிருந்த காலத்தினால் ஆர்வாமனையிலே எதிர்கொண்டிருந்த அழகிய வரவர் என்கிற சகல சாஸ்திர வித்தமராக இருக்கக்கூடிய சுவாமி அவ்விடத்தை அமர்ந்திருந்திருந்தார் சிவைத்த சார்பூமராய் எதிர்கொண்டிருந்தார் சகல கலைகளையும் கற்றவர் அப்படிப்பட்டவர் பிரம்மச்சரியத்தோட இருந்தவர் அவர்கள் வாழ்க்கையிலே விரக்தியை பெற்றவர் வெற்றி பெற்றார் அவருக்கு என்ன விஷயம் என்று கேட்டால் விகிதனுடைய நிவர்த்தி கண்ணேற்றம் சீடுகள் உடனே சொல்லப்படக்கூடிய பெருமை ஒன்னான தீயர் வாராமலை தீயர் சுவாமி அவருக்கு தனிப்பட்ட பெருமை என்ன பிரம்மச்சாரியாயிருந்து உடனே சன்னியாசாசிரமத்திலே வந்தார் இந்த ஈழ்வாழ்க்கை வேண்டே மனவாழ்க்கை என்கிறார் திருமங்கையாழ்வார் அதில் இஷ்டம் ஏற்படவே இல்லை அவருக்கு அப்படி பிரம்மச்சரியத்திலே இருந்து விகிதனுடைய நிவர்த்தி கண்ணேற்றம் கல்யாணத்தில் நெருப்பு அவருக்கு நாரியை பற்றி அவருக்கு ஆசையே கிடையாது இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவராக இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர் ஆசிரம ஸ்வீகாரம் சன்னியாசியாக ஆனார் சன்னியாசியாகி மணவாளமானுடைய பிரபாவத்தை அறிந்து கொண்டு ஆழ்வார்த்தனையை வந்து இவர் கிரகஸ்தர் மணவாளமானவர்கள் என்ன மனசில் வைத்துக் கிரகஸ்தனாக எடுத்து இருந்தார் அந்த கிரகஸ்தராக இருக்கிறவனத்தில் சன்னியாசியா இருக்கிறவர் வந்து சிஷியராக ஆனார் நடக்கிறார் அவரிடத்திலே ஆசிரியித்தார் நடக்கிறார் அவருடைய பெருமை அவர் வந்து சிரித்த பிற்பாடுதான் பல சிஷ்யங்களை நாளுக்கு தேடினார்கள் சிறிய சம்பத்து ஏற்பட்டது ஐஸ்வர்யம் பெருகிற்கு ஐஸ்வர்யம் சீவைத்தர ஸ்ரீயாகிற ஐஸ்வர்யம் இதையெல்லாம் கண்ட பெரியோர்கள் இவரை பொன்னடிப்பாக்கிய இவருடைய அடி திருவடிப்பட்டபடியினாலே இவர் வந்து சேர்ந்தபடியினாலே இவரால பெருமை ஏற்பட்டபடியினாலே மனவாளம் உங்களுக்கு பெருமை ஏற்பட்டபடியினாலே பிறகு பொன்னடிப்பால் என்ற சுத்தமான திருநாமம் வழங்க தொடங்கியது அக்காலம் தொடங்கி எப்போது கடவுளை செல்வா வரதெய்வா புதியும் செய்யும் வழங்கே இருக்கிறார் என்றால் நம்மிடத்துல திருப்பாவையில பார்த்தாரு இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறேன் ஞாபகத்திலே கொள்வது அதிகமாக அதிலே சொல்ல விரும்பவில்லை விளக்கிறேன் செல்வர்களை அவன் எப்படி பிறந்து அதனாலே பலராமனுக்கு பின்பாடு கண்ணன் பிறந்தபடினாலே கண்ணன் தங்கினான் கண்ணனுக்கு ஆபத்து ஏற்படுகிறது முதலிலே இவன் பிறந்தான் இடம் பிறந்த உடனே அவன் ரட்சிக்கப்பட்டான் மன்னனுக்கு ஏற்பட்ட சபத்துக்கெல்லாம் காரணம் மரதேவன் தான் மரதேவன் இல்லாமல் போனால் ஒரு காலத்தையும் சபத்து ஏற்படாது மரதேவன் போர் தூய்கன்மா என்கிறார் அந்த மரதேவனுக்கு அடிமைப்பட்டவனாக தூய்கன்மாக இருந்தான் அவன் சொன்னபடியெல்லாம் கேட்டார் அந்த மரதேவனாலே ரட்சிக்கப்பட்டார் அதே போலத்தான் பொன்னடித்தான் தீயன் அவர் செல்வன் கடலின் செல்வன் செல்வன் கடலின் செல்வனாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியப்படினாலே அதுக்கு பெருமை ஏற்பட்டது பல பெருமை நிகழ்வுகளுக்கு கூடிச்சு பெரியோர் தற்காலத்திலே மிகவும் கொண்டாடினார் மதுரத்துக்கு மனாட்டத்தில் நிறைய மேல மேல ஐஸ்வர்யம் ஏற்புடைய செல்ல ஏற்படுவது எல்லாம் பெண்ணுடைய கால் நலம் என்று கொண்டாடுகிறார் அதே போலத்தான் பலராமுடைய கால் நலத்தாலே ராவணுக்கு அல்லது பலராமாகிறார் அர்ஜுனாக இருக்கக்கூடிய மாற்றசாரதி பெருமை ஏற்பட்டது அதனாலதான் நம் பக்கத்திலே இருக்கிறார் இத்தரவிலே இத்தரவிலாலே எனக்கு பெருமை என் குடும்பம் எடுத்துக்கிட்டது என் குடும்பம் குடும்பம் போல என்ன என் குடும்பத்தை எல்லாரும் அஞ்சு மாறிட்டாங்க நான் என் அண்ணா பக்கத்துல இருக்காரு அண்ணா தான் பெரியவர் அவருக்கு கூட நானும் அடங்கி இருக்கேன் எல்லாரும் அடக்கி இருக்காங்க திருப்பூர்த்தி எவ்வளவு பௌத்தியத்தோட இருக்க பாருங்க அண்ணா அண்ணாரு எல்லாரும் பரதேவனுக்கு அடங்கி இருக்காங்க பரதேவனும் இருக்காரு இடத்துல எல்லாரும் எடுத்து இருக்கிறான் அந்யோன்யமா இருக்கா எப்பொழுதும் கூடியே இருக்கிறோம் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க பிரித்து கொண்டு போக வேண்டும் எல்லாத்தையும் காட்டிலே தான் பெருமான படத்தை இந்த பெருமையெல்லாம் எதனால் ஏற்படுகிறது மரதேவனால் ஏற்பட்டது அதனால மரதேவனே ஏற்படுறது மதராமன் இருக்கக்கூடிய கோயில் கொண்டது கிடையாது மனராமனோட கூடி இருக்கக்கூடிய கோயில்களுடைய எங்கேயும் பூகலத்திலே கிடையவே கிடையாது பரவத்திலே கிடையவே கிடையாது மதராமனோட இருக்கிற எங்கேயாவது உண்டா சொன்னால் திருப்தியா தெரிவித்தா நான் ஏற்றுகிறேன் கிடையாது அடியன் செய்தி அளவில் அடியனை பலராமனாலே தான் எனக்கு பெருமை செல்வரக்கடலில் செல்வா பலதேவா சாந்தாசனாலே அவனாலே பெருமை இன்னைக்கு திருவந்திரிகள் எனக்கு பெருமைன்னா அந்த பலராமனாலே பலராமன் இருக்கிறவர்கள் அவர் பார்த்துட்டே இருக்காங்க நம்பிக்கையை கூட பார்த்து ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணா பக்கத்துல இருந்து அவர் தான் குடும்ப தலைவர் பார்க்காது இல்லை குடும்ப தலைவர் பலராம் பலராமன் பார்த்தே இருக்கான் அவனுக்கு சந்தோஷம் அதுக்கு போது நான் சாதாரண வசதி போதும் அவருக்கு கபாய் தான் போதும் துப்பாய் துப்பாய்ன்றது தான் கபாய்னு இருக்கு குப்பாயம் இருக்கீங்க அதுதான் கபாயம் குப்பாயம்னா போர்வைன்னு அந்த பெரியார் திருமொழியில பார்க்கிறார் வியாச்சாரம்னா முன்னாள் குப்பாயம்னா வஸ்திரம்னு காட்டி இருக்கிறார் அதுதான் இப்போ கபாயம் குப்பாயம் சொல்றது ஏன் ஏன் பேரு கபாயம்னு கேட்டேன் பிரமல்யோ குறிப்பிட்ட சோதி சொன்னா சில பெரியார் திருமொழி தெரியலையே வாழ்க்கை நினைச்சிருந்தேன் ஏழு குப்பாயம் என்கிறார்கள் கொஞ்சம் மாலை இப்படிப்பட்ட செல்வ அதே போல பொன்னடிக்காந்தியர் மரவணமானவர்களுக்கு ஏற்பட்ட பெருமையை பார்த்து பார்த்து பூரித்து பூரித்து நின்றபடினாலே எவ்வளவு செல்வா வரவேவா என்று சொல்கிறார் போலே பொன்னடிக்காந்தியராக சொல்லியிருந்தார் அந்த பெருமை ஆசிரியர் சுமாச்சாரம் இப்பொழுதும் நாம் சேமிக்கிறோம் எல்லாருமே படம் மாணவாமல் இல்லாத அணி கிடையாது மாணவாமல் இல்லாத இடமும் கிடையாது

பகவத் விஷயத்திலே ஓர்வை இருந்தவர்கள் புத்திரர்களாகவுமா சிந்தர்களாகவுமா ஆனால் இருந்தாலும் சரி பகவத் விஷயத்திலே ஓரளவிலும் அவர்கள் கௌரவத்திற்குள்ளே என்கிறார் அப்படிப்பட்ட அர்த்தத்தை நாம் பார்ப்போமே ஆனால் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டவர் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் கிடையவே கிடையாது ஆசிரமம் கிடையவே கிடையாது வர்ணாசிரம தர்மம் இவ்விடத்திலே நடந்திருக்கவே நிற்காது ஒரு காலத்தில் வர்ணாசிரம தர்மம் பிராமணர்களுக்கு சபர்ணர்களுக்கு வர்ணாசிரம தர்மம் நிலைநிறுத்தவே இருக்காது எது நிலைநிறுத்தம் பகவத் பக்தி தான் அளவுகோல் பகவத் பக்தி விக்ரமத்திய வைராக்கியம் பகவானிடத்திலே உண்டான ஞானம் தத்துவ ஞானம் இதை உடையவர்கள் சிறியவர்கள் எப்படிப்பட்ட சிறியவர்களாயிருந்தாலும் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆசிரமத்தினாலேயோ அல்லது அவர்களுடைய ஜாதியினாலேயோ பெருமை அல்ல என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயம் அதை நன்றாக அனுப்பித்து காட்டுகிறோம் அதே போலத்தான் பக்தர்களத்திலே நந்தியர் வந்து ஆசிரியத்தார் அங்கீகரித்த பிரம்மரதம் மிகவும் விசேஷமான பிரம்மரதம் நடக்கிறது அதை எழுத்து விளக்கத்தை கொடுக்கிறார் ஒரு கையில ஒரு கையில தோல்ல தன்னுடைய பிரம்மரதத்தை சவன் வந்து நக்கி ஏற்பட மக்கள் அதை உட்கார்ந்துட்டார் ஒரு நிறுவ உடம்பு ஒரு சன்னியாசி நம்ம சூட்டி சுமக்கிறார் ஒரு நாயகம் அங்கீகரத்தை சொன்னார் நான் வேண்டாம் நீ கூடாது இந்தியா கூடவே கூடாது நீ சன்னியாசி நான் பிறகு உடனே அவர் சொன்னார் அந்த காலத்தில் தேவையுள்ள இந்த கைத்தறியத்துக்கு இந்த ஆசிரமம் இருவருக்கும் கையெழுத்தினால் சுதந்திரத்தையே முடிச்சு போட்டு அது கிடையவே கிடையாது ஆச்சாரியருடைய கைத்தறியத்துக்கு விரோதமாக இல்லைனால் சரணாசிரம தர்மங்கள் ஜாக்கியம் என்பதே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு என்று அதனால இந்த பிரணடி காலத்திலே காட்டிக் கொடுத்த அந்த பிரணடி காலத்திலிருந்து இவருக்கு சுப்பிரசித்தமான பேர் பொன்னான வாரமாமலை சுவாமின்னு சொல்றார் சொல்றவா அத்தனை பேரும் பிரணடி காலத்திலிருந்து சொல்லணும் இங்கிருந்து மாற்றிக்கணும்னு அடியோடைய ஆசை நாட்டிலே பொன்னான வாரணாமல பொன்னான வாரணாமல சுவாமி இருந்தார் இரண்டாவது வாரணாமல சுவாமி இருந்தார் நிறைவேற்ற பொன்னானவர் அவர் ஒருத்தர் தான் அவர் விசாரமா வேற யாரும் கிடையவே கிடையாது எத்தனை பேர் வந்தாலும் கூட அவர் தான் என்று நாம் நினைக்கிறோம் அவர் தான் இப்பொழுது எழுத்தருடைய இருக்கும் சுவாமியின் பொன்னடிக்காட்சிகளை உரிய அவரை தவிர்த்து வேறு ஒருத்தர் கிடையவே கிடையாது இரண்டாவது பேர் இருந்தாங்கன்னா ஒன்னான வாரணாமல சுவாமி சொல்லணும் கிடையவே கிடையாது அதிசயமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வரடைக்காட்சியை எழுந்தொழியிருக்கிறார் காட்டும் சேவகன் வைக்கின்றேன் வரடைக்காட்சியை எழுந்தொழியிருக்கிறார் இதனுடைய ஒன்னான வாராமலை சுவாமி என்பது புரியாதவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை புரியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சேவிக்கு போது பொன்னடிக்கால் பிரியர் எழுந்தொழியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அதான் எனக்கு ஒன்னான வாராமலை பிரியர்னு ஒரு தடவை அறையாக குறையாட்டினார் பொன்னடிக்கால் என்று சொல்லுவேன் ஞானவாரமாமலைக்கு என்ன சொன்னாரு உடனடிப்பாக்கியன் அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு தயாரித்து தெரிவித்தார் அவர் வந்து ஆசிரியத்தார் அவருடைய பிரபாவம் மணவாளமாவுடைய பிரபாவம் அதிகமாக அவரிடத்தில் ஆசிரியத்த அட்டகிக்கிறார்களுடைய பிரபாவம் அதிகமா என்று சந்தேகப்படும்படியாயிற்று சிஷ்யருடைய பிரபாவம் இந்த சிஷ்யனை அப்படி ஆக்கினார் ஒன்றனால் பொருளங்களால் வந்து பொருளாக்கி அழிந்து கொண்டா என்கிறார் பதார்த்தம் வந்து ஒரு ரத்னத்திற்கு பட்டகீர்த்தினால் தான் அதற்கு ஒளி உண்டு அதுபோல பட்டம் நிற்காத ரத்னங்கள் போல இருந்தார்கள் அட்டதி விதாழ்ந்தார்கள் பட்டம் சுவாமி மனவாள மாமனிகள் ஆகையினாலே அவராலே பெருமை பெற்றார்கள் அத்தனை அவரை ஆசிரியத்தபடினாலே இந்த எட்டு ரத்னங்களும் அற்புதமாக திகழ்கிறார் என்பதுதான் சம்பிரதாயத்தை நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான அர்த்தம் ஆச்சாரிய நாட்டத்திற்கு அந்த பெருமை உண்டு அல்கமிஸ்ட் போல அவருடைய பாபநாட்சத்தால என்ன ஏற்படும் கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்கும் சந்தேகமே கிடையாது மேலே சொல்கிறேன் அவருடைய ஆச்சாரியனுடைய அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக திருவரங்கம் பெரிய போது இருக்க எழுந்தருளினார் அவ்விடத்திலே சந்த பெருமாள் பட்டர் என்றவர் இருந்தார் அவர் அழைத்தார் கோயில் அண்ணனுடைய இங்கு மேலாக எழுந்தருளினார் சிவாஜி துரஸ்தராகவே இருக்கார் இன்னும் கல்யாணம் முடிந்தவர் துரஸ்தராகவே இருந்திருக்கார் அப்பொழுது அவ்விடத்திலே வந்து சேர்ந்தவரை அண்ணன் கோயில் அண்ணன் வரவேற்றி தம்முடைய திருமாளிகளே எடுத்துக்கொள்ளப்பட்டு திருமாலகந்த பெருமாள் சட்டம் என்கிறவரை அழைத்து அவருடைய வசத்திலே கோவில் இருந்தது அவர் அழைத்து இவரை பெருமாளை சேவிக்க அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று கோயில் அண்ணனை முன்னிட்டு கொண்டு எழுந்தருடையார் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்கள் அறிவாளர்கள் ஆச்சாரியர்களும் நம்முடைய பெரியவர்களும் திருவரங்க பெரிய கோயிலும் அதான் கேசாந்தம் திருப்பான் ஆழ்வார் அவர் குறித்த கிரமத்திலே அடியார் மலன் விண்ணவர் போல் இறையார் கடவன் மலன் நிம்மலன் நீதிபார்வன் எண்மதில் அரங்கத்தம்மன் குறித்தவர பாதம் வந்து என் தொடங்கி என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அவன் அனுபவித்த பிரகாரமே அனுபவிப்பதன் திருமணி தொடங்கி திருமுடி வெளியேற்றமா நாமெல்லாம் அப்படி அனுபவிக்கணும் ஆனா போய் மதத்துக்குள்ள பூச்சி கண்டுபிடா வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அப்பா வச்சு ரெண்ட குடிச்சுக்கணும் பூனை திருமணம் ஆயோரை மனத்து உணவர் திரிந்து வாயாரை என்று பொதோ பட்டினாலே சேஷனைய லோச்சனாமத நதீரையா குடித்த லோலமானானாம் ஆலம்பலிவ ரெண்டு தூண் இருக்கீங்க இந்த ரெண்டு தூணை பற்றியும் திருமண தூண் பேரு அதுக்கு வந்து நம்முடைய சுவாமி தான் ராமநாமலை சுவாமி தான் தங்கத்தாட இருக்காங்க அணியன் சுவாமின்னு இருபத்தி ஐந்தாவது பட்டம் சுவாமி ஆனால் தங்கத்தினாலே கவசப்பட்டு சாரிட்டார் அவர்களுக்கு இப்பொழுதும் கவசம் எத்தனையோ விதேசங்கள் நீங்கள் வனடிக்காந்தியருடைய வம்ச பரம்பரையை எதிரொலியோடு நம்முடைய இந்திய கலைஞர் அவர் கைத்தறிகள் விதேசங்களை திட்டப்பட்டிருக்கார் இந்திய கலியம் சுவாமி இருக்கார் கொண்ட ஆண்டாளத்தில் எத்தனை பேர் செய்து காலத்தில் சின்ன கிளியன் ராமானுஜன் என்றால் இந்த இடத்துல இந்த மண்டபத்தில் எழுந்தவர்கள் கையை கூப்பிட்டு எழுந்தவர்கள் இருக்கிறார் அத்தனை பேர் ஆண்டாண்டு சந்தி போச்சு வண்டிய சிங்கம் ஆகிய தேவைக்கு எதிர்கள் அவ்விடத்துல ஒரு சூழலே அழகாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த அழகு எங்கேயுமே கிடையாது ஐயா செய்வதே கிடையாது எப்பொழுதும் நான் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் சேவிக்கலைன்னா சேவிக்குவா அவசியம் எனவே செய்தியே வருவா அந்த உள்ளே இருப்பா அவனுக்கு அது தெரியாது அப்படியா அவர் தானா இருக்கா அவர் செய்து போவேன் கல்யேசன் கிட்ட செய்திகளோ இல்லையோ சின்ன கல்யத்திலே சுவாமி செய்திக்காக கிடையாது காரணம் அவர்தான் தான் அடியனுடைய பெரிந்தாப்பன ஆச்சாரியனை ரட்சித்து கொடுத்தார் அடியனுடைய ஆச்சாரியனான சுவாமி அவர் எழுந்தருளினார் திருநாராயணபுரத்திலிருந்து ஆழ்வார்த்தனுக்கு எழுந்தொழிப்பதற்கு காரணம் வந்தார் ஆழ்வார்த்தனுடைய அக்காலத்திலே அவருக்கு உஷம் கொடுக்கணும்னு நினைச்சார் அவரை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய பெரிய அழைத்துக் கொண்டு போய் ரெண்டு சம்பத் காலம் அங்கே எழுந்துள்ள பள்ளியிடம் தாம் அவதி செய்த பதா பிரசாதத்தை அவருக்கு கொடுத்தார் எட்டு வருஷ காலம் அவருடைய கிடைக்கு மாற்றமாக அவர் நடக்கிற சகல சாஸ்திரங்களை நடத்தவர் அவர்களுடைய பெரிய மறக்கவே முடியாது பிற்பாடு இருபத்தேழாம் பட்டம் சுவாமி அவர் எனக்கு அறிவித்த அர்த்தங்கள் அவரிடத்திலே கண்காண்கள் ஏற்பட்டது அவருடைய கிருபா இன்றைய தினம் இடத்திலே உட்கார்ந்து கொண்டு சரமாரியா தாழாதே பார்த்து உதைத்த சரவல் அது சந்தேகமே கிடையாது காரணம் என்ன அவருடைய பிரபாவம் அவர் இல்லாம நாக்குல உட்கார்ந்து பேசுறாரு அதையே நான் பேசுறேன் இவ்வாக்கு சிம்மாசன பற்றி அவையிக்கக்கூடிய இருபத்தி ஏழாவது பட்டம் சுவாமி அந்த சுவாமி அடியனுடைய நாக்கிலே எழுந்து கொண்டிருக்கிறார் அடியனுடைய திருத்தாப்பனார் காஞ்சிபுரம் புத்திவார் ஜெயந்திர மன்னங்கராச்சாரிய சுவாமி இப்படிப்பட்ட மகான்கள் குருக்கள் இழந்திருக்கிறார்கள் அத்தனை பேர் அடியனுடைய உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிற அப்படின்னால அவர்கள் பேசுகிறார்கள் அடியன் பேசுகிறார் ஒரு காலத்தில் நினைத்ததே கிடையாது அப்படிப்பட்ட பிரபாவம் படைத்தவர்கள் சுவாமி அதற்கெல்லாம் காரணம் கண்ணடித்தான் இதனுடைய அப்பிரதிகமான ஆச்சாரம் பற்றிய ஒரு இங்கு வந்த திருவரங்கத்தில் வந்தார் பெருமான பெருமான சேவிக்கிறார் பெருமான் எப்படி செய்தார் அப்படி செய்தார் அழகாக செய்தார் செய்தி திருமணத்தில் மறுபடியும் எழுந்துள்ளனர் அவரிடத்தில் எழுந்துள்ளிருக்கும் காலத்திலே பல பேர்கள் வந்து ஆசிரியத்தார் பல பேர்கள் வந்து ஆசிரியத்தார் அவகாசம் எல்லாருக்கும் அனைவர்கள் வந்து ஆசிரியத்தார்கள் மரபிக்குகளை இருந்து மரபிகள் வந்து ஆசிரியத்தார்கள் இடத்துல ஆசிரியத்த பிரபாவத்தை எல்லாம் நான் கேட்டோம் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் மண்டைக்காட்டியர் என்று எழுதியுள்ளிருக்கிறார் கோயிலண்ணன் அவருக்கும் ஆசிரியத்தார்கள் இடத்துல காலக்ஷேபம் தான் நடக்கிறது காலக்ஷேபம் நடக்கிற காலத்திலே அடிக்கடி ஆசிரியர் பல பந்துக்கள் இருந்தவர்களால வீட்டு வருது வீட்டு வந்தா காலக்ஷேபம் போயிடும் வீட்டை முடிஞ்சு ஆட்சி அந்த வீட்டு போச்சுன்னா இன்னொரு குழந்தை பிறந்தேன்னு சொல்லுவோம் குழந்தை பிறந்தா மறுபடியும் தீர்ப்பு குழந்தை பிறந்து அந்த வீட்டு பண்ண பிற்பாடு மறுபடியும் உடனே ஆரம்பிக்கிறான்னு நினைச்சிருந்தா ஆரோக்கியத்துக்கு விட்டாங்க இப்படி ஆசோதனம் புத்தி இது ரெண்டு மாறி மாறி வந்துட்டே இருக்கு டாக்டர் சாதன் இதெல்லாம் நம்முடைய அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கிறது பகவத்கீதை அனுபவம் அதற்கு விரோதமாக இருக்கிறது என்று நினைத்தார் நினைக்க நடந்தார் சன்னியாசாஸ்திர ஸ்வீகாரம் சடகோபத்தியர் சத்ருமச்சாரியாக இருந்தவர் அவர் அப்பொழுது துணி ஆசிரமம் நான்காவது ஆசிரமத்தை சேர்ந்தவராக இருந்து கொண்டிருந்தார் அவரிடத்திலேயே சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார் எதிர்மான செய்தித்தார் நடந்த போய் எப்பொழுதும் சன்னியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பெயரை மாற்றுவது உண்டு முன்னாலே கிரஸ்தாசிரமத்தில் இருந்த பெயரை மாற்றி வேறு பெயர் வைப்பது உண்டு ஆனால் அரியமவாளன் பெருமாள் சொன்ன இவருக்கு இதே பெயர் ஏதோ ஒரு அபிப்பிராயத்தோடு சொல்லலாம் வேற மாற்றம் இருந்தாலும் பெருமானாருக்கு பேரை மாற்றினார் வரதராஜ பெருமாள் பெருமாள் விளையாடு வந்த பெயர் அவருக்கு பெயர் கொடுத்தார் ராமானுஜன் என்று பெயர் கொடுத்தார் ராமானுஜன் என்கிற பெயர் வேத பெருமாளாலே எம்பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு பெயர் கொடுத்திருக்கார் ராமானுஜன் என்று அவருக்கு பெயர் அது யார் கொடுத்தாரு தேவப்பெருமாள் வந்து கொடுத்த அங்குதான் அனந்த சரஸ்வதி தீர்த்தமான சன்னியாசாசிரமத்தை சீகரித்தார் ஆகையினாலே தேவப்பெருமாள் கொடுத்த பெயர் ரங்கராஜா என்ன பண்ணாங்க இதுக்கு பேர மாத்தவர்தான் தீர்ப்பெருந்தது ஒரு

அவ்விடத்திலே காலட்சேபம் சாய்த்துக் கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த காலத்துல வேடன் வேடகப்பாய் இந்த வந்து சேர்ந்தால் இவரை பற்றி ஒரு சரித்திரம் தெரிவிக்கப்படுகிறது எங்கோ ஒருத்தன் அவன் நாய் மதத்தை சேர்ந்தவன் அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் சங்க சாஸ்திரங்களையும் கட்டி வடநாட்டிலே பல பேருடைய வித்வான்களை ஜெயித்து தென் சீனை இருக்கும் மணவாள பிரபாவத்தை கேட்டு இவ்விடத்தை வந்து இவருடைய வாதம் பண்ணார் என்று அங்கிருந்து புறப்பட்டு வந்தார் வாதம் பண்ண வந்த காலத்திலே பார்த்தார் இதனோட வாதம் வாதம் பண்ணக்கூடாது சன்னியாசிகள் வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாதம் பண்ணிக்கிறதுதான் வியக்கமாக போது கிடைக்கிறது அதற்காக யாராவது வாதம் பண்ணக்கூடியவர்கள் வாதத்தை சிறந்தவர்கள் அவர்களை தேடி எடுப்போம் இன்றி பார்த்த காலத்தில் சுவாமிக்கு தெரிந்தது இந்த மாயி மதத்தை சேர்ந்தவனாய் இப்போது வாதத்தை கொண்டிருக்கிறான் இந்த அத்வைத பண்டிதன் மாயி மதத்துக்கு அத்வைத மதத்திற்கு எல்லாம் மாயத்தை கொண்டிருக்கிறார் மாயி மதத்துக்கு பேர் ஆயுதத்தை சேர்ந்த இந்த அத்வைத பழுத்தனுக்கான இதன் ஏற்கனவே சகவாசம் கெட்ட சகவாசம் கெட்ட சகவாசம் எவ்வளவு மாத்திரம் பாருங்க உஜ்ஜன சஞ்சர்க்கம் சாது சமாபனம் ஒரு புண்ணிய மகோராத்திரம் ஸ்மரணிக்கம் அனித்யதான்னு நீதி நீதி துர்ஜன சம்சர்க்கத்தை விட கெட்ட சகவாசம் கூடவே கூடாது நம்முடைய குழந்தைகள் எப்பவும் கெட்ட சகவாசம் இருபத்தி நாலு கெட்ட கூடி கொள்வேன் கெட்ட சகவாசம் தவிர வேற கிடையவே கிடையாது அது தவிர என்ன கெட்ட வாசாப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் யாருக்குமே கிடையாது கஜ துஞ்சன சம்சர்க்கம் பத சுவாமி எப்பொழுதும் கூடி எப்பொழுதும் புண்ணியத்தையே பண்ணி அன்படாத மரணிக்க வலித்தார் கொஞ்சம் பண்ணுன்னா ஆட்டோ பண்றேன் நாளைக்கு பண்றேன் பண்றேன்னு சொல்லாது அடுத்தது யானை முடிச்சுட்டு தான் அடுத்த சேவை இருக்க போறோமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது மரணிக்க மனத்திலாக துஞ்சன சம்சர்க்கத்தால கெட்டு போட்டாங்க விவேகமா ஆக்கிறங்க நல்ல குழந்தை பிறந்தது சேர்க்கையினால கேட்டு அத்தீத பண்டிதனாக மாறினார் மாறும் வாதத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றார் யாரிடத்தில் இவர் சாஸ்திரங்களை எல்லாம் அதிகரித்தாலும் விசாரித்தார் தென்னாட்டில் இருந்து வந்தார் வடநாட்டுக்கு வேடல ஒரு சுவாமி அந்த பண்டிதன் பெருசாக்கிற பண்டிதன் அவர்ல இது எல்லாவற்றையும் அதிகரித்தார் தெரிந்த உடனே அந்த வேடல பயிரை அழைச்சிட்டு வந்தார் சுவாமி இவன் ஏற்கனவே யாரிடத்தில் சாஸ்திரத்தை அதிகரித்து யாரை குருவாக ஏற்றுக் கொண்டிருந்தாலும் அவரே வந்து இவனோட சட்டம் பண்ணவர்கள் என்று சுவாமி நியமித்தார் நடனத்தை வரப்போறாரு தெரிஞ்சது மறுநாள் சார்ந்தால் இந்த பண்டிகை காண வேண்டும் ஆரிய புண்ணியத்தாள் நரியா அரிமான் நரியாய் கருடனை கண்ட அந்த சர்வமானிய ஓடி கிடத்திலே ஒழியுமா போலே காணாமல் போய்விட்டார் அந்த பண்டிதன் நடனத்தை வந்து சேர்ந்த அந்த உடனே சுவாமி சொன்ன ரொம்ப சந்தோஷம் வந்த உடனே போயிட்டாங்க சூரியன் உதித்தவாறே தன்னையே இருப்போகிறதே கதிரவன் உடனே சிவன் வந்தடைந்தான் கனவுலாக தீபிக்குமாறு தேவர் வந்தவுடனே அவன் போய்விட்டான் பயந்து அந்த காலம் தேவருடைய வேறுபோடு ரொம்ப சந்தோஷம் எங்கள் இங்கே இருக்கணும் அடியனுடைய அந்த பிரவச்சனங்கள் அவைகளுக்கு முஷாத்துணையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறது அது நன்றான பெருமானுடைய கல்யாண குணமாகிற மது தேன் அந்த தேரை பானம் விரோதமாக இருக்கக்கூடிய அச்சுதா பெரிய ஈ என்ன கூசுவர்னா இதெல்லாம் வந்துட்டு நல்ல தேர்ந்தெடுத்து அந்த தேங்க வச்சு புரிஞ்சு உருந்துடும் எப்பொழுது அதை எல்லாத்தையும் தடுக்க வேண்டும் அதுபோல பரபட்சமாக இருக்கக்கூடிய வாதங்கள் வந்து வாதம் செய்யும் போது அவர்களோட வாதம் செய்தவர்களை வெல்ல வேண்டும் அதற்குரிய பக்கத்தில் இடத்திலே இருந்து இவ்விடத்திலே திருவரைகள் திருப்பதியை இருப்பாக இருந்து எல்லாவற்றையும் வெற்றி நமக்கே உஷாக்குமையாக இருக்க வேண்டும் காலக்ஷேபத்திற்கு அனுகூலமாக தேவரையில் பல காரியங்களை செய்துவிட வேண்டும் அப்படின்னு அது நியமனமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேடரை பற்றி என்ன தௌர்பாகிய கார்த்தி சுவாமி தெரிவிக்கிறார் நெகட்டிவ் விஷயம் ஏதோ பிறகு பந்துக்கள் சாதகமான பந்துக்கள் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அடியன் போயிட்டு வரேன் கூடியிருந்து பாக்கியத்தை இழந்து விட்டார் வருத்தப்படுகிறார் காந்தி சுவாமி ஆக தொடர்பு தலைமை அவர் நமக்கு கிடைக்கிறது நினைச்சிருந்தார் இப்படி இருக்கும் பொழுதுதான் பிரதிவாதி பயங்கரம் பற்றி கேள்விப்பட்டார் மனசுகளை அனுபவித்து நயன வரதாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய குமார வரதாச்சாரியர் வேதாந்த தேசியனுடைய குமார ரதத்தை சகலவிதமான சாஸ்திரங்களையும் பயின்று எல்லா ஸ்ரீகாரிய கிரந்தங்களை எல்லாம் பயின்று பிரதிவாதி பயங்கரம் என்று பிரசித்தமான திருநாமத்தை பெற்றது இருதை பெற்றது பிரதிவாதி பயங்கரம் ஒரு திருநாமம் அண்ணன் என்று திருநாமம் கோயில் அண்ணன் சொல்றமே அண்ணன் என்று அவருக்கு திருநாமம் அந்த அண்ணன் எழுந்தோடி இருக்கிற திருப்பதிகளை குடும்பத்தோட எழுந்தோடி இருந்தது திகழ்ந்த மலையாளுக்கு வழியிலா அடிமை கொண்டிருக்கிறார் கொள்கை மாறவில்லாம் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிப்பட்டவரை நாம் அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அவரை அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக சில ஸ்ரீவைஷ்ணவரிடத்தை ஸ்ரீகுண்டம் எழுதி கொடுத்து அவரை அழைத்து வாரும்போது அனுப்பினார் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் புறப்பட்டு போறாங்க இங்கிருந்து போகக்கூடியவர் கொடுத்து போய் சேர்ந்திருக்காங்க ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் அவர் இதற்கு முன்னாடியே திருப்பதிக்கு எழுந்தோடினார் திருப்பதிக்கு போய் அண்ணன் கோவில் அண்ணனை கூட்டுவார் வேணுங்கிற அண்ணனை சேவித்தார் இடத்துல சேவித்த காலத்துல இவ்விடத்திலிருந்து எழுந்துள்ளது என்று கேட்டு திருவரங்கம் பெரிய கோயில் என்று கேட்டு திருவரங்கம் பெரிய கோயிலே விசேஷமா என்று கேட்டேன் அப்பொழுது அவர் மனவாளமானுடைய பிரபாவத்தை விசேஷமாக அவருக்கு வர்ணித்து காட்டினார் நான் விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் இவ்வளவு விசேஷமானது சாந்த சூரியா இருந்து இருக்கிறார் அவருடைய பிரபாவம் அப்பிரதி கொண்டு பண்ண முடியாது ஆச்சார கோச்சரம்னு அதை பற்றி வர்ணிக்கிறார் ஆகாஷ கங்கையிலிருந்து தீர்க்கம் முடிஞ்சு வச்சிருக்காங்க தினந்தோறும் எல்லாம் சேர்த்து மறுமணங்கள் ஏராளமாக கனசார சொல்கிறார் அப்படிப்பட்ட தீர்க்கமாக அவர் பண்ணக்கூடிய கைத்தை பெருமானுக்கு திருமணியான முழுவதற்கு சமர்ப்பிக்கக்கூடிய கைத்தறிக்கப்படுகின்ற ஏற்கனவே தாத்தாச்சாரி என்று சொல்லக்கூடிய பெரிய திருமலை நம்பி பண்ணின கைத்தறி இந்த கைத்தறிக்க பண்ணியிருக்காரு பெருமானார் அந்த கைத்தறிக்க பண்ணியிருக்காரு அவர் கொண்டு வந்து ஏற்றினார் தீர்ப்பத்தை ஏற்றினார் என்கிறார் தேசிகன் எங்கள் ராமானுஜர் தினந்தோறும் சாரக்கிரமிலிருந்து தீர்க்கத்தை கொண்டு வந்து ஏற்றினார் ஆலயன கரிசையில கிருஷ்ண ஜனதா வம்சாதிகம்பர் என்கிறார் பேரோடாடு பெருமான் நிறைய கிருபையை மேகம் நிறைய இருக்கு இந்த மேகத்தில் கொண்டு வந்து சம்பளம் கொண்டு பெறுவான் அந்த சொன்னார் அதை போல எம்பெருமானார் கைத்தரியம் வயது கைத்தரியம் பெருமானுக்கு திருமணம் கொண்டு வந்து சாப்பிடக்கூடிய கைத்தரியம் இருக்கிறது சாதாரணமான கைத்தறி இருக்காரு

அல்லாஹ் காப்பதியை கேட்டு உட்கார்ந்து பாசிரமா இருக்கு இன்னும் சொல்லால் சிம்மானே இன்னும் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே அவரும் சொல்லிட்டே இருக்காங்க அவருக்கு சளைக்கலை அவருடைய பிரபாவத்தை சொல்றது எங்கேயாவது சிறிதாவது அவருக்கு கலைப்பு ஏற்படுமா நானும் சொல்லிட்டே இருக்கேன் நேற்றவாளுக்கு கலைப்பு ஏற்படுறது சொல்ற அடிகளுக்கு கலைப்பு ஏற்படவே இல்லை நேற்றவாளுக்கு ரொம்ப கலைப்பு ரொம்ப நாள் இருக்கு மிகா முடிஞ்ச உடனே வாடான்னு என்ன பண்ணுங்க ஆய கடந்தார் நல்லா அப்படி இருக்கும்போது இருந்தா சாப்பிடலாம் தூக்கத்தை இழுத்துட்டாலே அப்பாடா முடிஞ்சு போச்சு அப்புறம் எழுந்திருந்து வயிற்று விரட்டி விடுறாங்க வேட்டியை உடனே போறாங்க என்ன ஏதாவது சொன்னா அர்த்தம் வேட்டியை ஒட்டி கொஞ்சம் போட்டு இப்படிதான் தாழ்க்கிறாங்க

ஆனால் அதற்கு அதே சொல்லிட்டு சகா காலத்திலேன்னு சொல்லணும் சகாலத்தில் குருவிற்கு சமர்ப்பிக்க வேண்டாம் கேட்டாலேயே கொண்டாடம் சுவாமி பரிமளத்தை சேர்ந்து சேர்த்து ஒன்று போய் நிற்கிறார் திருமலை பண்ணாலே சங்கத்திலே கொண்டு போய் கொடுத்தார் கொண்டாடம் அப்படின்னு அத்தையர் வாங்கினார் சேர்ந்தார் நிற்கிறார் தலைபடி வெற்றி கைங்கரியத்திலே இப்படி ஒரு நெழுந்தல் ஏற்பட்டிருப்பது வரவு ஏற்பட்டிருக்கிறது நாம் திருமண ஒப்பந்தத்தில் அதிகாரப்பட்டிருந்தோமே மனசால நோந்து தலைகுறித்து வெட்கப்பட்டு கண்களிலே கண்ணீர் திருக நிறுத்தினார் சுவாமி முடிவாக உள்ளுவார் உடைத்தெல்லாம் உடலில் தருகி உள்ளத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் தெரிந்து கொண்ட எம்பெருமான் உலகத்தையே வாசம் பண்றாங்க நினைவுக்கு ஊத்துவாயாக இருக்கக்கூடிய உலகத்திலே வாசம் பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் இவரை கேட்பவர் வருத்தப்படுறாரு இவர் வருத்தப்பட்டால் அக்காலம் கொடுக்கவே முடியாது மக்கள் வருத்தப்பட்டால் இவருமான் கொடுக்கவே மாட்டார் ஒரு காலத்திலே அது எவ்வளவு உண்மையான பக்கம் அது ஒரு மனவாளமானத்தில் இப்படிப்பட்டவர்கள் எந்த உடையவராக ஆனான் அப்படிப்பட்டவன் ஒரு காலத்திலே கலங்கவே கூடாது அவன் கண்களிலிருந்து தண்ணீர் சிந்தக்கூடாது தண்ணீர் சிந்தினால் அந்த இடம் பூமியாக ஆகிவிடும் மசான பூமியாக ஆகிவிடும் பெண்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் சிந்தினால் அந்த கிரகம் மசான ஆகிவிடும் நான் நடவடிக்கை ஒரு காலத்தில் இந்த குழந்தை நாம் செய்யக்கூடாது ஒரு காலத்திலே அப்படிதான் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாம் பொறுத்து அவளுக்கு நல்லுரை கூறி அவளை நல்ல வழியிலே நடத்த வேண்டும் அவளை கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தக்கூடாது இதுதான் எம்பெருமான் இந்த கட்டளை எம்பெருமான் அதைத்தான் அனுமதித்து காட்டுகிறான் தன்னுடைய பக்தர்கள் அவர்களுடைய நீங்களே சிறிது ஈரம் கண்ணிலே ரத்தம் பதிந்ததையான கண்ணீர் பதிந்ததனால் எம்பெருமானுடைய இதயத்தில ரத்தம் படி உடனே பார்த்தார் அதற்கான ஆச்சாரியர் அர்ச்சகரிடத்தில் ஆரம்பித்தார் அண்ணே எண்ணில்லாமல் இன்றைய தினம் இந்த தீர்த்தம் பரிமள யுத்தமாக இருக்கிறது பரம ருச்சியாக இருக்கிறது என்ன காரணம் என்ன சேர்த்து ஆச்சாரியர்கள் நீங்க என்ன விசேஷம் உப்பு போடாத தயிர் விடாத தெரிஞ்சோகம் தான் அதுக்கு தாரிக்காகும் திருமணம் பண்ணாமல் உப்பு போடாமல் தயிர் விடாமல் தெரிஞ்சோகம் வெறும் சோறு ஆச்சாரியர்கள் சேர்த்தோம் விசேஷம்தான் கேட்டாருந்தா விசேஷம்னா இருக்கும் ஒன்றும் சேர்க்கல இன்னைக்கு இன்னைக்கு போய் கேட்கிறான்னு எல்லாருக்கும் என்ன சேர்த்திருக்கீங்கன்னு கேட்கிறான் நம்ம பரிகசிக்கிறானா தெய்வபெருமான் என்ன சொல்றான்னு கொஞ்ச நாள் தடுமாறி நின்றார் கடந்த உள்ளத்தை இன்னும் வேதனை அதிகமாச்சு தரல அடுத்த ஒரு நாற்பது சொல்லுவோம் நான் பெருமான் திருமலை நம்ம பார்த்து பரிகசிப்போம் ஒரு காலத்துக்கு பரிகசிக்க மாட்டான் இதுல ஏதோ மருந்து இருக்கிறதுன்னு யோசித்து பார்க்கிறார்

தொற்று தொற்று இருக்கிறபடினால அந்த பரிமளம் எது தெரியுமா அனகாலமான எவ்வளவு விசேஷமா அது கிடைக்கிறது அப்பொழுதே போட்டார் விடத்தான் செய்திகள் அவர்களுக்கு ஆசிரியர்களோட புத்தரை ஒடுக்கணும் ஓய்வாரும் உனக்கு எல்லாம் நடக்கும் சுபமாக நடக்கும் ஓய்வாரும் என்று அனுப்பியார் அங்கிருந்து புறப்பட்டார் பிரபத்தோட நேராக காட்சிக்கு வந்தார் காட்சி புறத்தை இருந்து இருந்து வந்தார் அவடத்திற்கு வந்தார் அவடை தெற்காலத்திய டெசிடைட் முறலன அங்கிரக பரவாடான அப்படி விசேஷமான ஸ்ரீுகம் ஸ்ரீுகம்னா களி பண்ணார் ஸ்ரீுகம்னா சல ஸ்ரீுகம்த்தை எடுத்துக்கொண்டு வந்தார் ஜவதீ பிராகரண இந்த மார்க்கவரே சொற்பொழப்பட்டார்கள் aha அவரோடிலே செய்தி தெற்கால தான் தொடர்புகுதிரும் இது பரவாடானுக்கு கொடுத்த ஸ்ரீுகம் இதை காட்சிக்கு தரவ எடுத்து கொடுத்தார் அண்ணா ஜவதீ பிராகரண என்னது போய் வந்து சுவாமியுடைய கேள்வியை கொண்டிருப்பார்கள் அப்பா நிதி வாய்ப்பதை அவர் பொருள் பண்ணினாரே கோர செய்த கோரமான தபஸ் பண்ணினான் தானே தவமுடைய நான் தான் தபச உடையவன் என்கிறார் அறிவார் எல்லாம் அரிசிதான் இப்படி ஆச்சாரிய பாடமாற்றம் தானே புத்தியத்தை இது என்ன பலகத்த ஸ்ரீகாரம் அவரே வந்து என்னை ஆயிடுச்சு இது யார் செய்த கோரமாகவும் தெரியவில்லை என்று ஆழ்ந்த கூத்தாடினார் கூத்தாடிகளின் தொடர்புகாரன் அப்படின்னு தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தவர் அங்கேதான் வந்து நிலா கோயிலை வைத்துக் கொண்டு நிலா காலச்சேர கோட்டையிலே மனோரமானத்தை காலச்சேர கோட்டை அந்த காலத்து ஆழ்வார்கள் புதிய ஸ்ரீ சூக்தி ஆழ்வார்கள் புதிய சூக்தி நம்மாழ்வார்கள் தன்னுடைய கேத்திரம் அறிவிக்கக்கூடிய அந்த திருக்குள் ஒரு ஆழ்வார்கள் பற்றி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான பதியம் அந்த மனிதர்கள் அச்சாயம் பறக்கம் அச்சையிலே எந்திரமானது பறக்கம் உண்டோ என்பதை ஸ்தாபிக்கக்கூடிய அற்புதமான திருவாள் உயர்கள் நானாய் கொண்டு என்கிறார் ஆச்சாரியர்கள் நாலு என்றாலே எந்திரமானுடைய பறக்கத்தை நிரூபிக்கிறார் சில நாராயணனை காட்டும் உயர்ந்த தேவத்தை கிடையவே கிடையாது அறிவிகளை அவரை ஆசிரியப்பதை விட்டு மற்றதை தெய்வங்களை ஆசிரியக்கிறீர்களே உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் என்று வருத்தப்பட்டு ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு பிரபந்தத்திலையும் நாலு திருவாய்ப்புகளாலே பெருமாந்தரை பறக்கும் அதுதான் மிக்க இரண்டிலையும் உயிர்நிலையும் மிக்க இரண்டிலை நிலை இறைவன் யார் பெருமான் சிவன் நாராயணன் தவிர யாருக்கும் இறை என்ற சட்டம் பொருந்தவே பொருந்தார் என்பதை அற்புதமாக நிரூபித்து காட்டினார் வேதவேதாந்த பிரச்சனையிலே பிரச்சனையிலே அச்சாயா பறக்கம் என்பதையெல்லாம் அற்புதமாக நிரூபித்து காட்டக்கூடிய திருவாழ்வை ஒன்றும் தேவி புறப்பொழிவு மற்றும் யாரும் இல்லாதவன் நான்கு மண் தன்னோடு தேவரும் ஓர் உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறு ஓர் அளவு என்ன வாதிக்கிறான் எந்த மற்ற தெய்வம் நாடுகிறேன் இந்த திட்ட புராணத்திலும் சமணரும் சாக்கியரும் மதித்து வாதி செய்தியர்களும் மற்றொரும் தெய்வம் ஆகியிருந்தான் மதித்து செங்கல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொழிந்திருந்த வினான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்ல பொத்துவினை ரெண்டு பிரபங்கள் ரெண்டு பாஷைகள் அற்புதமான பாஷைகள் இந்தியர்கள் போல் ஒன்றாக சேர்த்தால் போல இருக்கக்கூடிய மாளிகைன்னு ஒரு அர்த்தம் இன்னொருத்தர் மணிமாடர்களை திருக்குறும் ஒரு அருள் புண்ணம் போல் நின்ன வாதிக்கிறார் போல எங்கேயோ ஓடுறாங்க எல்லாவற்றையும் சிந்தித்தவன் எல்லாவற்றையும் அடக்கியவன் அவன் தான் இடைக்கார அற்புதனாக யாரும் காணப்படணும் கேட்டது வேதாந்தம் எவன் காரணபூதனம் அவனுக்கு தான் காணப்படணும் மரணபூதன் அவன் தான் எல்லாம் இடத்திலே ஒற்றி கிடைத்தது இல்லாத காலத்திலே உலகத்தை செலுத்தித்தவன் தான் ஒன்றொரு தேவன் உலக உயிரும் மற்றும் யாருக்குள்ளாவது நான்கு நான்கு உண்டாக்கியவன் தான் நான்கு நாராயணன் படைத்தார் என்ன சொட்டவன் சொல்றார் நான்கு நாராயணன் படைத்தால் நான்கு மனம் தார்முகமாய் சங்கரனை தான் படைத்தால் நான்முகமாய் அந்தாதுமே என்று அறிவித்தேன் ஆழ்பவர்கள் சிந்தாத கொள்கையை தேர்ந்து என்கிறார் அதனாலதான் அவருக்கு இந்த கோயில் இந்த கருணக்குழுவில் திருமதி ஆழ்வார் காரணம் பழக்கத்தை நிலையம் மூன்று ஆழ்வார் இருந்தார் எம்பெருமான் பறக்கமுடையவர்கள் சொன்னார் மூணு பேர் இவர்கள் சொன்னார் எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் பறக்கம் கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் சகதேவன் சொன்னான் பீஷ்மாச்சாரியன் சொன்னான் கண்ணன் தான் பெரியவன் சகதேவன் தான் கண்ணனை தவிர வேறு யாருக்கும் பெரியவன்ற வார்த்தையே சேராதுன்னா தேவதைகள் தான் மேலே எழுந்து குடும்பப்படவை எடுத்து யார் பேர்ல கொடுக்குறாருமா பீஷ்மாச்சாரியர் தலையில ஒரு குடும்பம் விளையாடுது ஆத்மாவுக்கும் படல படலையா கூட கூட ஆத்தன் சகதேவன் தலையில விழுந்தது அதுல இருந்து என்ன தெரியுமா பக்தியை காட்டிலும் வைராக்கியம் இருந்தார் பக்தி பெருசல்ல இத்தர விஷயத்துல வைராக்கியம் பயன்படும் அது அவசியம் இல்லை எதிர்மான காற்ற செய்திகளோட செய்திகளோ இத்தர தேவதா சமாஸ்திரம் கூடவே கூடாது அது இருக்கக்கூடிய கோயிலே ஒரு காலத்தையும் அடிகளுக்கு வைக்கவே கூடாது அக்கத்தே நாடுகளுக்கு உண்டாகிறார் அக்கத்தையும் நாடுகளை இல்லையா இந்த காலட்சேபம் நடக்கிறது பார்த்து அதுவும் ஆழ்வார்கள் அவதரித்தவர் சுவாமி ஆழ்வார்களை விஷயமான பாக்கியம் ஆழ்வார்களை நிச்சயமான பாக்கியத்தில் அர்த்தத்தை ஸ்தாபனம் பண்றார் மிகவும் முக்கியமான அர்த்தம் முக்கியமான அர்த்தத்தை சுவாமி எப்படி பண்ணார் இறந்துகள்தான் தெரியாது அண்ணன் அண்ணன் வந்திருக்கார் அப்படிங்கிறதுலாம் தெரியாது சம்ஸ்கிருத உபன்யாசம் அங்கே எனவேதான் இந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து சம்ஸ்கிருதத்திலே உபன்யாசம் பண்ணினார் பொதுவாக அண்ணா விவரம் தெரிஞ்சிருந்தார் தமிழிலே விலகறிவர் தமிழ் நன்றாக அறிந்தவர் தமிழ் பாட்டிக்கு என்ற குழந்தை சொல்லுகிறார் இந்த சம்ஸ்கிருத உபன்யாசத்தை கேட்டார் என்ன ஆச்சரியம் இவ்வளவு பாண்டித்யம் இவையவே வாகனத்தையும் நன்றாக ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய இல்ல எம்பெருமான அல்ல இவர்தான் எம்பெருமானார் அல்ல இவர்தான் எம்பெருமானாருடைய அவனாவதாரம் சகல பூர்வாக்களுடைய அவனாவதாரம் இவர்தான் என்று நிர்ணயித்தார் காலத்தில் எழுந்திருக்கிறார் வராமல் ஓடி வந்தார் எற்ற வரம் வேண்டும் யாரும் கேட்டார் நான் தான் தாசன் அண்ணன் அப்படின்னு நீ பிரதிவாதி சயங்கரவா குடும்பா நீ பிரதிவாதி சயங்கரவா கேட்டார் ரொம்ப ரொம்ப பயங்கரத்தையும் பயத்தை விளைவிக்கக்கூடிய சாமி ரொம்ப வருத்தத்தில் ஒரு கட்டம் நமக்கு தெரிச்சேன்னு வருத்தப்பட்டார் அவன் கண்டுபிடித்த பிரசித்த பரதோட்டி பரவாதி பயங்கரா ஸ்ரீ வைஷ்ணவானாம் கோட்டி தத்தாசக்தி விஸ்ருதா அத்தருடைய எனக்கு பிரசித்தி என்ன தெரியுமா பரவாதி பயங்கர பிரதிவாதி பயங்கரம் இத்தரத்தை அத்தருடைய கோட்டி இதர சமயத்தவர்கள் மற்ற சமயத்தவர்கள் எனக்கு பிரதிவாதம் வாய்க்கிறார் அவர்களுக்கு பிரதிவாதிகளுக்கு அடியன் பயங்கரம் ஆனால் ஸ்ரீவைஷ்ணவருடைய கோட்டில தத்தாசை விஸ்ருதா பிரசித்தான் சொன்ன அந்த பிரசித்தி यदि शुद्ध आत्मा विशेष में न शुद्ध இதுதானே காதல கேட்டுக்கார் சுவாமி அடியனுக்கு விவேகோதாசன் கேட்டுக்காரே இல்லையா வேற ஒன்றும் கேட்டவாளே கிடையாது அடியனுக்கு பிரசித்தி அப்படி ஏற்பட்டது அவாவுடைய கோட்டையில பிரசித்தி சத்ரு கோட்டையிலே பிரசித்தி ஆனா எனக்கு ஸ்ரீவைஷ்ணவருடைய கோட்டையிலே பொன்னால் பொன்னால் பொன்னால் பொன்னல் சரப்போவன் அடியா அடியா நம்மடியா அடியா நமப்படியா அடியா நம்மடியா அடியோங்கள் சப்தவர்க்கம் எவதான சுந்தா என்கிறார் தேசியம் அதனால ஏழு தரம் ஏழு பேர்களுக்கு அடிமைன்னா ஏழாயிரம் பேர் இருக்கும் வித்த வித்த படிக்காத வித்த நான் அடிக்க சுவாமி கடைசியா ஒருத்தர் இருக்காரு சொல்லியிருக்கான் அவனுக்கு அடிமை அடியனுக்கு சொல்லக்கூடாது அடுத்தபடியா சொன்னார் வேதாந்த தேசியோதம் சுவாமி சொன்னார் என்ன கேட்டுக்கிறேன் அவருடைய குமாரத்துல என்ன கேட்டுக்கிறது வேதாந்த தேசியோட குமாரத்துல அண்ணன் திருவாரூர் அண்ணன் கேட்டிருக்காங்க விபாட்சி காலட்சேபம் தான் அப்படிப்பட்டவர் தேவையில் நவால் சொன்னார் உடனே இயக்குனர் அவர் சொல்றேன் வேதாந்த தேசிய விருத்த போதம் மனவாள சொல்றேன் உடனே போய் அண்ணன் சொல்றார் இருக்கிறவன் அதை மாத்திர அடிகளுக்கு அந்த சுபாஷியாரி கிரந்தங்களை ஆனால் தேவையுடைய பார்த்தோகா தேவனுடைய கருணைக்கு நான் ஏக பாத்திரமாக தேவனுடைய கருணை என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் இவ்விடத்திலே வந்து தேங்கியது இந்த பாத்திரத்திலே பாத்திரமாக இருக்கக்கூடிய இடத்திலே பாத்திரமாக ஆக்கி சர்வாத்திரமாக ஆக்கிட்டு தேவனுடைய கருணை அதனால அதற்கு இலக்காக அதைத்தான் ஐயன் பெருமையாக நினைக்கிறேன் அடியேனுக்கு ஒரு ஸ்ரீமுகம் என்று அனுப்பியது அடியேன் நாள்பட்டது பொருளல்லாத தன்னை பொருளாக்கி அடிமகன் சார்ந்திருக்கிறேன் சீகாய்த்து கிடைக்கிறேன் அதை சீகாய்த்து கிடைக்கிறேன் என்ன தெரிவித்தார் சார் அப்ப சிவபெருமான் தெரிந்தார் அவள் தான் தெரிந்தார் அவள் சொல்றாரு ரெண்டு வார்த்தை முடிஞ்சு ஒண்ணு முனாவளமாக இருக்கிறது வேதாந்த தேசி கடாட்சம் விருத்த போதம்னு சொல்ல காத்தோப்பு என்று என்ன கருணை பாத்திரம்னு சொல்ல மத்சாந்தவாயம் அனவத்திய குண உத்தேகம் மத்யாபஜாதி பரவாதி பயிரிட்டார் மத்வாதி பயிரிட்ட அண்ணனை செய்திங்களே எல்லாரும் செய்திங்களே சேர்த்தியம் ஏன் அவர்கள் ஸ்ரீவத்சம் இது ஸ்ரீவத் சாந்தயத்திலே கிடந்தது ஸ்ரீவத்ச கோத்திரத்திலே சாந்தவாயம் அனவத்திய குணைகேதன் எந்த குற்றமற்ற குணங்களை உடைய எந்த குற்றமும் இல்லாத குணவாளராகவே நிகழக்கூடியவர் அப்படிப்பட்ட பத்தியாபஜாமி பரவாது அப்படின்றவர் சந்தேகமே கிடையாது ஆயு மக்கள் கண்ட மத்தக பீட்டி பாதன பாதன பாழி தலோயவன் சுத்தகதி குகரே சமீபே சப்ரதிவாது பயங்கர சிம்ஹா பசுவாடு வேண்டியிருந்த சிம்மம் சிம்மம் எப்படிப்பட்டது ஆயி மதங்கஜ மத்தகத்தை இடிக்கிறேன் யாருடைய மத்தகத்தை பிடிக்கும் மேலே ஏறி அது போல பசுவாடு வேலைக்கு அண்ணன் என்று சொல்லக்கூடிய பெரிய சிங்கம் ஆயி மதம் இருக்கிறது அத்வைத மதம் என்று சொல்லக்கூடிய பெரிய மதங்கம் மா மாதங்கம் பெரிய யானை அதனுடைய தலைகளை ஏறி தன்னுடைய நகங்களாலே அதனுடைய மண்ணையை வளர்க்கக்கூடிய சிங்கம் ஆயி மதங்கஜ மத்தக பீடி மாதன பாதம் பிரித்த உடனே அதிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தினாலே சிவந்த கைகளை உடையதாக இருக்கும் சிங்கம் அதை போல பாயி மத்தங்க மத்தக பீதி பாடன பாடல பாடி தலோயகா எங்களிடத்துல சந்தேகம் பெரிய காட்டிலே அடவி புகழே சு பெரிய காட்டிலே புகையிலேயே வச்சிருக்கேன் அதை போல பிரதிவாதி பயங்கர சின்னம் எங்கே இருக்கும் சுருதி வேதம் வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய பெரிய காட்டிலே இருக்கும் புகைகளிலே சந்திக்கும் அவ்விடத்திலே வர்த்திக்கும் எப்பொழுதும் சுற்றடவி புகழே சமிந்தே பிரதிவாதிகளை நரசிம்ஹா என்று அவருக்கு விசேஷமான ஸ்லோகம் வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட பிரதிவாதிகள் மணவாளராமனுடைய திருவடி சம்பந்தம் அதுவே பேரு நினைத்ததை காட்டிலும் மணவாளராமனுடைய வைபவத்திற்கு வேறு என்ன சான்று வேணும் உடை வேண்டியதே இப்படிப்பட்ட சான்றோர்கள் எல்லோரும் அவரை சார்ந்திருந்தார்கள் என்பதுதான் மணவாளராமனுக்கு உண்டான பிரபாவம் இப்படிப்பட்ட பிரபாவம் பெருமானாருக்கு இருந்தாலும் கூட பெருமானார் காலத்தை காட்டிலும் பின்பற்ற காலத்திலே கரியூர் அதிகமாக இருக்கும் காலத்திலே இப்படிப்பட்டவர்களுக்கு ஆசிரியத்து மனவார மாமனிகளுக்கு பெருமை உண்டாக்கினார் என்று தெரிகிறதே ஒரு பெருமை வாரமாமலை தீயர் முன்னாள் வாரமாமலை தீயர் திருவிழாவை கொண்டடிந்தால் தீயர் அவர் என்ன திருவேங்கர பரவஸ்து பட்டரகிரான் தீயர் அதே போல கோயில் அண்ணன் சிவாதி பயங்கரம் அண்ணன் அப்பள்ளை அப்பள்ளார் வெற்றி இத்தியாதிகள் அறியும் அதே போல விரும்பியப்பா எட்டு பேர் ஐந்து பேர்கள் கிரஸ்தர் மூன்று பேர்கள் சன்னியாசியர் அஷ்டதிஜாச்சாரியர் அடுத்தபடியால் எருந்தியப்பா இவர் சேர்ந்தார் எருந்தியப்பா வந்து விற்காந்தம் முக்கியமான விற்காந்தம் எருந்தி என்பது சோழ சமுத்திரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீகிராமம் அவருடைய தேவராஜாச்சாரியர் தேவராஜ குரு வந்தே வித்யானம் பிரகரிசுவார் தேவராஜ குருன்னு ஒரு திருநாள் சகல சாஸ்திர வித்தவர் எல்லா சாஸ்திரங்களையும் வழியடவை கற்று நிஷ்ணாதனாக இருக்கக்கூடியது மனவாழ்வானுடைய பிரபாவத்தை கேட்டால் இறுதி இப்பொழுது கொடுத்து போச்சே நடுவில் வருது நடுவில் கிராமம் இருக்கு அவரிடத்துல அவருடைய கோயில் இருக்கு அந்த இறுதி என்ற ஸ்ரீ கிராமத்தில் எழுந்தொழிக்கிறதுனாலே இறுதியப்பா என்று குறிப்பிட்டமான பெயர் என்றால் அவருடைய உண்மையான பெயர் தேவராஜாச்சாரி தேவராஜாச்சாரியார் வந்தார் அந்தவர் மனவாழ்வானுடைய காலத்தை ஓட்டி அறிவித்தார் அவருடைய அற்புதமான வைபவம் மாத்திரம் உண்டான வைதூஷியம் எல்லாவற்றையும் கண்டாலும் கூட சன்னியாசி சன்னியாசி சாமானிய சாஸ்திரத்தை பெரிதாக நினைத்தார் ஆசிரமத்தை நினைத்தார் அவர் ஒரு சன்னியாசி சன்னியாசி நடக்கத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது அவருடைய போஜனம் அந்த மதத்திலே ஒரு காலத்தை கதியாளர்களுக்கு அங்கே கூடாதுன்னு நினைத்தார் சாமானிய சாஸ்திரத்தை பெரிதாக நினைத்தார் மதத்திலே தங்களிடம் அறிந்த வேண்டும் சோதனை கொள்ள வேண்டும் சரியானதற்கு அங்கே மாணவர்களை தீர்க்கமும் பெற்றுக் கொள்ள வேண்டும் சீவாக்கியமும் பெற்றுக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஸ்ரீகிராம எழுதிய பார்த்து மறுநாள் காலையிலே துவாராதனம் பண்ணக்கூடியவர் சக்கரவர்த்தி திருமணம் அவரே தெரிந்திருக்கிறார் நான் சொல்லக்கூடிய சரித்திரம் அல்ல எழுதியப்பாவே சொல்லக்கூடிய சரித்திரம் அவரது தெரிந்து அவரே காட்டியிருக்கிறார் அங்கு போய் சேர்ந்த மறுநாள் காலையிலே கௌதமிதாஸ் உருவாசம் உபாசம் சொல்லி முதல்வர் தேடி காட்டியான மூலம் திருப்பி மூணு தடவை கணவர் கட்டி கணவர் தரத்துக்கு போனா கோயிலாடுவார் கணவர் தரக்கவே முடியும் எத்தனையோ உபாயம் அனுப்பிட்டோம் பல பெண்களுக்கான சாவியே சாவி கொடுத்துருக்காங்க இந்த சாவியோட சாவியிலிருந்து கயிறு தரக்கூடாது அதோட பூஜை போட்டு பூஜை ஆகணும் போகணும் அதே மாதிரி சில பேர் போடக்கூடாது சாவியில் அந்த மாதிரி சாமான எதுவுமே போடக்கூடாது சாவி பரிசுத்தமானது அதே மாதிரி பூனல்ல சில பேர் அது பூனல் என்று சாவி கொடுக்கிற சொல்லுமா இருக்கு புனல்ல சிலை கொடுக்கலாமா பரமம் பவித்ரம் பரம பவித்திரமான அதுல போய் இதெல்லாம் முடிவு சொல்லிட்டு சோகரியமா இருக்குன்னு சொல்லி பூனை விட்டா போட்டு அந்த மாதிரி சாவி கட்டிக்கிட்டு விடுவாங்க இதை கூட இதுல போட்டு திறந்துடுவார் திட்டாடுவார் அது போல ஒரு கனவு திறக்கிறது முடியல திட்டாடினாங்க எத்தனையோ பாயிண்ட் என்ன பார்த்தா முடியல இன்னொரு சக்கரவர்த்தி பெருமானுக்கு என்ன வரல போஜனம் பண்ணல வீட்டுப்பாடம் கூட பண்ணல திருப்பாடி திருவாராதம் பண்ணாமல் எங்கேயாவது ஒண்ணு நம்ம திருவாராதம் பண்றதுனால நம்ம அப்புறம் பெருமாள் திருவாராதனம் பண்ணாங்க அதோ பண்ணுவோம் பண்றோம் தலைவர் சேர்த்து பண்றோம் மற்றவங்க நினைச்சிருந்தாங்க அதான் உண்டுதான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் அதனால காத்தால எழுந்து கொண்டாடி கேட்டாங்க போன பெருமாள் மாறிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெருமாள் எல்லாம் கொடுத்து அதை பற்றி கவலைப்படாம பெருமாள் இருக்காரா பாருன்னு ஐயோ சொல்றா இவருக்கு என்ன சொல்லுகிறேன் எப்படி சொல்லி சொல்லிட்டீங்க திருவாரம் திருட திருவாரம் நம்மள போறாங்க இவரே திருவாரம் பூசப்பட்டு கனவு போனா போக்கி நாட்கள உண்ணலாம் அப்படின்னு பழமொழி வந்து அத மாதிரி நாமெல்லாம் இருக்கோம் ஆனால் ஒரு காலத்திலே அவனுக்கு சபான கூட பண்ணாங்க ரொம்ப சோபம் இருக்கு என்ன ஏற்பட்டது பெருமான் அவன் திருவுடலில் இருந்தால் கடவுள் கலைக்கப்பட்டான் ஈசனரை கடவுள் நீச்சு நாம் பிரார்த்தித்தாலும் கூட பிரார்த்த பிரார்த்தனைக்கு அவனை நல்லதில்லையே விஷயத்திலே கடவுள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டான் வருத்தப்பட்டேன் நடந்த சொப்பரத்தை தோன்றினான் லக்ஷணம் தான் அனந்த ரூபம் லக்ஷணத்துக்கு தப்பரம் வேறு யாரும் இல்லை உடைய வழித்தகர் மனவளமும் விழா வந்திருக்கிறார் ஓ அவரிடத்திலே போய் அபராதத்தானம் பண்ணிக் கொண்டு அவரிடத்திலே நீங்கள் ஆசிரியத்தாரோடு ஒரு மரத்தை நான் திருவாராதம் பண்ண மாட்டேன் ஓடி வந்தார் இந்தியர்கள் மனவாளனுடைய திருவடிக்காமலுடைய நேரத்தை மனம் போல விழுந்து அவரிடத்தை ஆசிரியத்தார்னு தெரிந்தது ஒரு எத்தனையோ பேர்கள் வந்தார்கள் ஒரு பொருளே இருந்தார்கள் நான் அதிர்ச்சியாக விளங்கினார் வைராக்கிய விளங்கினார் வைராக்கியத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சரித்திரம் ஒரு நாள் வெளியில வந்தார் சுவாமி கோயிலுக்கு எழுந்துள்ளதுக்காக ஒழுங்கா எழுதிப்பா வர முதல்ல வந்து சேர்ந்திட்டு சுவாமி கோயிலுக்கு தருணம் அங்கே கவேர கன்யாயா துங்கே அங்கே பவம் சுபாசீனம் வந்தே ஸ்ரீமன் மந்திரம் ரங்கசாயினா ரட்டும் ஆயாம் தூரதான சுவாமி

அந்த புத்தி ஏற்படவே ஏற்படாது எந்த பெரியவர்களுடைய நின்று தினந்தோறும் மக்கள் எல்லாம் தினந்தோறும் தினச்சரி அனுசந்தானம் பரிபூர்ணமா அனுசந்தானம் பண்ணி முடிந்த பாடுதான் நோயம் முன்னால உட்கார்ந்து சொல்லலாம் மணவாள மாமனுடைய தினச்சரியை சொன்னாருடைய பெருமான் கண்டபடி இருந்தாலும் கூட அந்த பிரசாதத்துக்கு சுத்தி இதனாலதான் ஏற்படுகிறது என்று பெரியோர்கள் நினைத்துள்ளார் இதை காட்டிலும் மணவாளனுடைய பிரபாவத்துக்கு வேறு ஒரு சொல்லக்கூடிய அவசியமே கிடையாது பிரபாவம் இலட்சணிலே அந்த சித்தி அன்ன சித்தி பண்ணக்கூடிய பெருமான் அவன் செய்திருந்தாலும் கூட நம்முடைய தோஷத்தாலே ஏதாவது பிற்பாடு ஏற்பட்டிருக்கலாம் அதையும் போக்க வேண்டுமே ஆனால் ஆச்சாரியனுடைய தினச்சரியை அனுசந்தானம் பண்ணணும் அதிலும் அவைகளுக்கு ஆச்சாரியனுடைய தினச்சரியை அனுசந்தானம் பண்ணாலும் ஒரு காலத்திலும் அன்னத்துக்கு சித்தியே கிடையாது தான் உருவாக்க அதுதான் அனுஷ்டானத்தை பண்ணிருக்காங்க நாமும் அனுசந்தானம் பண்ண வேண்டும் அண்ணாமல் ஒரு காலத்திலேயே போஜனத்தை பண்ணுவது ஆகா பூர்வ தரிசனை உத்தர தரிசனை கோயிலுக்கு எழுந்துடைய ஒரு நாள் கோயிலுக்கு எழுந்துள்ளார் எல்லாரும் வீட்டுக்கு மேல பார்த்துட்டேன் என்ன பார்த்துட்டு என்ன சேவை சொன்னான் அவ சொன்னா சந்திரகலை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் இதுதான் சந்திரகலை பார்த்து அவ சொன்னா மீனாடு தெற்கு இடம் தெற்கு வடக்கு இடம் மாநிலங்கள் மகரசந்தம் சோமாக சந்தரம் சோமம் இல்லாவிட்டால் அண்ணம் இருக்கு வச்சனம் யோசனுடைய நிறைய தமிழ் பாட்டுகள் நிறைய இருக்கு அதுல எப்படி இருக்கணும் சந்திரன் எப்படி இருக்கணுமா சந்திரனுடைய கலை அவனுடைய கலையானது முதல்ல மூணு மாசத்துல அதை எப்படி இருக்கணும் அது சொல்றேன் ஆகாசக்கூடிய சந்திரனுக்கானே அவன் முதல்ல ஈநாடு கற்குயல மீன மாசம் பங்குனி மாசம் ஆடி மேஷ மாசம் அதாவது பங்குனி மாசம் சித்திர மாசம் தெற்கு என தெற்கு பக்கம் அப்படி வரைந்திருக்கணும் இந்த கலை இந்த கலை எப்படி கலை தெற்கு பக்கம் வசந்திருக்கணும் வடக்கு பக்கம் சாய்ந்திருக்கணும் ஈநாடு தெற்கு என அத்தட்டம் நடக்கிற மேலே கொண்டு எட்டு மாதங்கள் வைகாசி ஆணி ஆதி ஆதி புறக்காற்றை சொல்லி காசிய மாறி எட்டு மாதங்கள் அத்தட்டும் வடக்கு என எட்டு மாசங்கள் அது வடக்கு தலைவர் மானியங்கள் மகர கும்பம் சொம்மா மகர மாசம் தை மாசம் அடுத்தபடியா மாசி மாசம் இதுலயும் சமமா இருக்கு அடுத்த மாசத்திலேயும் பங்குனி மாசத்துல அதாவது பங்குனி சித்திரையிலே அதற்கு நாடு தெற்கு உயர தெற்கு பக்கம் வந்திருக்கிறான் அப்ப எட்டு மாசங்கள் மார்கழி மாசம் வரை வடக்கு பக்கம் வசந்து தெற்கு பக்கம் கொஞ்சம் பறந்திருக்கும் அந்த ரெண்டு மாசத்துக்கு சமமானது இப்படி சொன்னபடி சோமன் இடாது என்றால் சந்திரனிலாம் சொன்னால் அண்ணன் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் கிடைக்காது அண்ணன் மனிதாவிட குவாட்டம் கிடைக்காதுன்னு சாப்பிடுறது எப்படி இருந்தாலும் நமக்கு அண்ணன் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டோம் நானும் வருந்தப்பட்ட இத்தனை நாள் காலத்தை அல்ல இது பார்த்துக்கிறார் உடைக்கோவளமுண்டு உடலை சொல்லுவார் உடைக்கோவளமுண்டு உரண்டம் புறந்தின்மையுண்டு அருந்த கண்ணீருண்டு அடைவாய் கனியுண்டு அருந்த தண்ணீர் உண்டு நடகோவர் இந்த தடகுண்டு தாரணையில் தென்கோடு எந்தென்ன வடகோடு சாய்ந்தென்ன வங்கிரைக்கே தென்கோடு வசந்தான்னா வடகோடு வடக்கு பக்கம் வசந்தான்னா உடைப்போ உனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா எங்கேயாவது கூலி கிடைக்காதா கீழே அதை எடுத்து கோபுரமாக தெரிந்து கொண்டு நமக்கு உண்டான மானத்தை சுப்ரகரம் பண்ணி கொள்ளலாம் உண்டு உடனே டாக்டர் சொல்றாங்க பின்னாடி சில காரணங்கள் வெளியில தெரிஞ்சு கட்டி வைக்கிறார் அந்த இடத்துல பொறுத்து தூங்க கூடாதான் இப்பொழுது வாட்ஸ்அப் நிறைய பேர் படுத்துறது பாத்துருக்கேன் எப்ப பார்த்தாலும் படுத்து இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடி வந்து பண்றது தமிழ் குறித்து கடவுளாலே சொல்லப்பட்ட தமிழே பொழுதுபோக்கிறார் திருவாண்மையில் பொழுதுபோக்கிறார் தென்போடு உயர்ந்தன் நம் வடபோடு சாய்ந்தன் நம் அன்பினைக்கே எப்படி இருந்தார்களா இதை போய் பார்த்துருக்கிறேன்னு சொன்னார் எவ்வளவு வைராக்கியடியா இருந்தால் இது சாய்த்திருக்கு அவ்வளவுதான் புத்தி சொன்னார் இப்படி எல்லாரும் வந்து ஆசிரியர் பெயர்களால் எழுப்பினார் சகல உற்சவங்கள குருவர்கள் ஒரு உற்சவம் பெயர் திருமஞ்சனம் பண்ணிட்டான் பெயரே கிடையாது ஏன் யாகத்திலே தீட்சித்தவன் ஒரு காலத்தில் சீராடும் கிடையாது மணவாள மாமிகள் சொல்லக்கூடிய பெரிய அந்த திருவாய்மொழியுடைய வியாட்சானமே பெரிய யாகம் அதில் தீட்சித்தவன் யார் தீட்சிதம் பிரதகம் பன்னம் பராபிய வரவசதி உறக்க சிங்கபாலிங்கா வச்சீத்வா பஜாமி என்றார் இது அதில் அடிச்சு அப்படி அதில் தீட்சித்தவன் நம்பெருமாள் ஆயிரம் ஒரு குடும்பம் கிடையாது குடும்பம் எதுவும் இல்லாமல் ஒருவருக்கு காலம் பெரிய பெருமாள் பெரிய திருமண்டபம் திருடமண்டபத்திலே வந்து அழைத்து நியமித்த என்ன கிருபை பெற்றோம் பெற்றோம் உணவாக பெற்றோம் சொற்படியே பெற்றோம் நம் புறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுதும் நமக்கவை முழுது பெற்றோம் இன்ன ஒன்றுதல் இன்னைக்கு பேராமல் மாத்திரம் மூணு நாள் அங்கு கிடைப்பார்கள் சீரகங்களை மனோரமாவும் அவர் திருச்சை சாப்பிட முடியாது என்ன காலக்ஷேபம் என்ன காலக்ஷேபம் அற்புதமான காலக்ஷேபம் சீரருள் இருக்கிறது தலைப்பு மூணு நாள் மூணு ரெண்டு ஆறு மணிக்கார் மாறாத பேச முடியும் சப்பதிவாதி பயங்கர சின்ன எல்லாம் அனுபவித்தபடினால் இந்த கோட்டையில் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படி அர்ப்பணிக்கிறார் காரியத்தை நாம் காணக்கூடிய நம்மால அனுபவிக்கக்கூடியாக இருந்தபடி இருப்பார் அவரை சேமிப்பதற்கு மனவாளன் அவனுடைய பிரபாவத்தை நமக்கு சந்தேகம் தான் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா கிடையா இன்னையே உருவாக பெறப்பெறுவேன் ஏழு இறக்கும் மனவாளம் அப்படி இருந்தே அப்படின்னு சொன்னார் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் எத்தனையோ பிறகு கொடுங்க பெருமானி எத்தனை பேரும் கொடுத்தாலும் இருபது பெருமா நாளுக்குள் இனி பிறகு யார் வேண்டேன்னு எல்லாரும் சொல்ற ஆழ்வார் இருக்கிறார் எனக்கு அது கிடையாது ஆண்டாள் சொன்னதுதான் அன்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உடனோடு உண்டோமே அவர் சொன்ன வார்த்தை புத்தூர் ஆழ்வார் ஜாக்கிரதை அந்த சுவாமி இந்த வார்த்தை காதல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை ஆண்டாள் சொல்றார் நான் தொடக்கத்தில் சிம்மனார் ஆழ்வார் வேண்டாம் பெருமான் ஆளுக்கும் இருக்கிறது யாரும் வேண்டாம் வேண்டாம் ஆண்டாள் சித்தாந்தம் இல்லை நான் பரப்பேன் நீ பரப்பிட்டா நான் பரப்பேன் கூடவே வருவேன் பரப்பேன் கொண்டாடி எங்க போனாலும் நான் வருவேன் ஐப்பெருக்கு கொஞ்சம் கூட வருவேன் அதுக்காக நான் வருவேன் ஐப்பெருக்குன்னா உங்க வயிற்று நான் அறுப்பேன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி மாட்டேன்னு சொல்லுவேன் சேர்த்து மாட்டேன் நான் பக்கத்துல இருந்து உங்க வயிற்று அறுப்பேன் ஐப்பெருக்கு நான் குடிசைக்காரம் பண்ணுவேன் அர்த்தம் கூடவே நானும் வருவேன் ஏழு பிறக்கும் நான் பிறப்பேன் என்றைக்கும் தேவையை ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமை அவன் அதைத்தான் கேட்டு அல்லுள்ளமா இது தேவையான என்று கேட்டது தினம் கேட்கிறது தெரியுமா இத்தனைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமை அவன் உனக்கே நாம் ஆழ்வது அதை கேட்டே நான் தெரியும் அதை போல சாமி தெரிவிக்க நான் பறக்கணும்னா இந்த பிறவி எனக்கு முடிச்சு கொடுத்துனா வேண்டாம் என்ன தெரியுமா ஒவ்வொரு பிறவிகளையும் மனவாள மாமுடியே இன்னும் ஒரு முத்தாண்டிலும் சொல்லக்கூடிய குலத்திலே நான் பிறக்க வேண்டும் அப்படிப்பட்ட எனக்கு சிந்திக்கணும் உண்மையே குருவாக பெறக்கூடிய தசரதன் குழந்தை உணவர்கள் சொல்றான் தசரதன் சொல்றான் ரசிகர் பெருமாள் சொல்ற என்னையே மகனாக பெறப்பெறுவேன் ஏழு பேர் சிந்திக்கிறார் நீயே எனக்கு மகனாக பிறக்கணும் நீயே மகனாக பிறக்கணும் நீ பிறக்கிறதா இருந்தா நான் எத்தனை பெண்களோடு பிறக்கிறது சித்தமா இருக்கு ஆனா இப்படி வரது ஒவ்வொருத்தரையும் காட்டு வரது மனுஷன் நான் பிறகு நானும் பிறக்கணும் நீயும் பிறக்கணும் எனக்குள்ளே நான் ஒன்றா பிறக்கணும் நான் எத்தனை பேருக்கு ಅವಕಾಶಗಳು ಕಾಣಿಸಿದೆ ಮತ್ತು ಬಿಜೆಪಿಯ ಸೇರಿದ್ದಾರೆ ಅವೆಲ್ಲ ಬಹಳ ನನಗೆ ತುಂಬ ಆದಾಯ ಭಾರತ ಮೆಂಡೇಟ್ இந்த காலத்துல பரவாயில்ல வைபவம் தெரிந்தது கிடையாது அப்படி மகாசனால் அகன்றி அவரிடத்தில் பிரார்த்திக்க முடியாது இதையே உருவாக எழுகிறவர்கள் எத்தனை பேருக்கு கிடைத்தார்களோ அத்தனை பேருக்கு நீ எனக்கு குருவாக ஆக வேண்டும் உன்னை தவிர்த்து வேறு யாரும் குருவாக ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி நீ குருவாக ஆகக்கூடிய குலத்திலே உன்னை குருவாக மதித்து ஆச்சாரியனாக மதித்து உங்களுடைய திருவடிக்காவலை செவி சேர்த்து கரம் உனக்கு வழிபுற நாம பாடக்கூடிய அந்த சந்ததிகளை நான் பிறக்கிறேன் அதைக்காச்சும் பார்க்க கிடையாது பரவலுக்கு என்ன இருக்கு நீ புகழில் வைக்கும் சிந்தையிலும் மத்தியதும் நீ அவருக்கு வைகுந்தனும் வேன் என்ன வேன் ஒரு வேன் இருக்கு அவனுக்கு என்ன நீ புகழின் பதிவும் நம் சிந்தையிலும் மத்தியிலும் மனவாளம் கொடுக்கிறோம் அந்த மனவாளம் அவர்களுடைய புகழை பாடக்கூடிய குலத்தை நான் திறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதேமாதிரி அப்படிப்பட்ட மனவாளம் அவர்கள் அவரிடத்தில் அறிஞர் அவர்கள் எவ்வளவு சம்பந்தர காலம் கேட்டார் கடைசி நாள் முடித்து முடித்த நாள் அச்சகுமார தட்டத்திலே வந்தார் அதவன் அத்தியம் அமுடி நிச்சயம் சிஷியர் என்ன பண்ணணும்னா பத்தியம் பத்தியம் தனி சோதிக்கணும் அனுமதி தன்னுடைய கை விரல நெருங்கி நேற்றத்தில் கை கரல் நெருங்கி கொடுத்தார் குருதட்சிணையாக கேட்டால் கொடுத்தார் சில பேர் தப்பிக்கிறார் கிடையாது குருதட்சிணை கேட்கலாம் அங்குடி விச்சேதம் பண்ணி கொடுக்கலாம் மற்ற வலதை கண்டவர்கள் அறுத்து கொடுப்பது என்னுடைய ராஜாதிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய தட்சிணை குருதட்சிணை சாஸ்திரம் அதைத்தான் கேட்டார் கேட்ட கேட்க மாட்டார் சாஸ்திரத்தை ஜெயித்தவர் திருவாளி சாஸ்திரம் தெரியாதபடினாலே ஏகநதியை பற்றியும் யோகாச்சாரியத்துக்கு விபரீதமா பேசினா அதையும் நம்ம கேட்டு ஆடு மாதிரி அடிச்சு கேட்டுட்டே இருக்கோம் ஒரு சாஸ்திர விரோதமாக நடந்து கொண்ட நாட்காக காலத்தில் ஆனால் தெரியாதவர்கள் பேசக்கூடிய சாதனத்தில் எண்ணிக்கை நான் சொல்றேன் நிறையவே கிடையாது அத்தியம் அம்மூலி விச்சேதா அத்தியம் சாதிச்சான் விசேஷதயா பாத்திரம் தீபங்காதி மார்ணவம் இந்திர பிரபலம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி இவற்றில் ரம்யஜா மாதரம் அது கூடாது அவதாரம் பண்ணி அழகி இது எம்பெருமான் தான் பண்ணான் அது மட்டும் சுருக்கமாக சொல்லி இந்த அவதாரத்தில் எல்லாம் எம்பெருமான் சில குறைகளை கண்டான் அனைவரும் ஆசிரியத்தான் அவர்களிடத்திலே தான் அந்த ஆச்சாரியர்களெல்லாம் குறையை கண்டார் சைதை சந்தி சொல்லக்கூடியவர் மகந்த மகர்த்தி சைவம் என்றால் நிச்சயம் உபகரணம் சீடன் பர்வத்திலே மதங்கமாக்கி இருந்தார் அவருடைய கைக்கு பாத்திரமானவன் சுக்ரீவன் அதனால பழித்தான் அவர் வாரிக்கு சாபம் கொடுத்தார் அவன் பழித்தான் அவரிடந்தே போய் அவருடைய கைக்கு பாத்திரமாகி அவரிடந்தே இருந்தான் அவனை ஆசிரியித்தான் ராமன் அவன் கட்ட போய் ஆசிரியத்த காலத்துல கடைசியில சுக்ரீவம் நாகமிஞ்சதி சுக்ரீவம் சரணங்கதா சொன்னாயிருக்கிறான் ஆனால் இந்த காலம் வாழ்ந்தானே போயிட்டு வா மாரியம்மன் போயிட்டு வா கொஞ்சம் காலம் மழைக்காலம் தான் போயிட்டு திரும்பி வான்னு சொன்னான் அந்த காலத்துல பாபத்தினால தலையெழுத்து என்று சொல்லி அனுப்பினார் அந்த குறை ஏற்பட்டதை விடத்துல அந்த குறை தீர ஸ்ரீசைலேசுடைய யாபாத்திரம் ஸ்ரீயசுக்கு முதல்ல சைலேசுடைய பாத்திரம் சைலேசுடைய கைக்கு பாத்திரமாக இருந்தவன் சுக்ரீவன் சுக்ரீவனை ஆசிரியத்தான் அதனை குறையை கண்டான் ஒரு குறைக்கிறதுடைய காலையை விழுந்தான் குறக்குற குரங்கு குரங்காக இருக்கக்கூடியவனிடத்துல காலை விழுந்து அதனாலே அவமானப்பட்டான் மருந்தெடுப்பதற்கு ஆச்சாரியனுடைய தலையே அறுக்கிறது கண்ணாடி எங்க பண்ணாலும் அந்த சரணியுடைய தலையை அறுக்கிறவர்கள் யுத்தம் ஏற்பட்டது அதனால வருத்தம் ஏற்பட்டது அந்த வருத்தம் தீர இந்த ராமநாதன் இப்பொழுது அரங்கன் தான் ராமன் அரங்கன் தம்மா பள்ளி எழுந்தூடாயும் ஆமணி வெள்ளியை காத்து அவபிரமாட்டிய அடுத்த அயோத்திய மரசே அரங்கன் தம்மா பள்ளி என்று ராமனாக இருந்தவர் அரங்கன் தம்மானாகினாரே அவருக்கு வருத்தம் இருந்தது இந்த சுக்ரீவன் இந்த படைவீரன் விசேஷம் சொல்லக்கூடிய மணவாள மாமுனிகளுக்கு மணவாள மாமுனிகள் அருள்வாழ்வு இருப்பதையுடைய சிஷ்யன் விசேஷன் என்று சொல்லும் திருவாழ்வு இருப்பதையுடைய பரம திருவெற்றி பாசத்துக்கனாரோடைய திருவடிக்காரர்களை வணங்குகிறேன் நீ பக்தியாதி குணார்ணன் அர்ணவம் வந்தேன் நீ பக்தியாதி குணார்ணன் மூன்று நாட்கள் கழிந்தன கொஞ்சம் சாதமான சோதனை சராசரி ஆசிரியர் சோகமான சாதன சோழன் மத்தியம் யாங்கும் நவந்தமாம் அதற்கே வந்தடிக்கிறேன்னு அவனை யாருக்கு சரணானோ அவனை இல்லாமல் போகிறேன் அதனால வருத்தம் ஏற்பட்டது அவன் தான் அப்படி இல்லாமல் நீ ஞானம் என்ன பக்தி என்ன ஞான பக்திகளே சமுத்திரத்திற்கு செல்லும்படியா அப்படி இருக்கக்கூடிய மனவாளமாக ஆசிரியக்கிறேன் அதற்கு நீந்திரம் கவனம் நீந்திரம் ஆசிரியப்பதை காட்டிலும் ಈ ಪ್ರಕಾರ ಅದರೊಳಗಡೆ ಆಸೆ ನನ್ನ ಯುದ್ಧಾರ್ಥಿ ನನ್ನ ನೋಡು ಮಾತುಕತೆ ವ್ಯಾಯಾಮ ಕಾಟಿದ್ದಾರೆ ಅಂಗರಿಕರಿಗೆ ಅವಕಾಶ ನೀಡಿ ಹಂಗೆ ಕನ್ಯಾ ಉಪನ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು ಆ ಶ್ರೀಭಕ್ತಿಯ ಅದು ಗುಣಾತ್ಮವನ್ನು ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ಯತೀಂದ್ರರಲ್ಲಿ ಕಾಟಲು ಯತೀಂದ್ರಗಳಲ್ಲಿ ಕಾವಲಿ ಉಡೆಯವರು அப்படிப்பட்டவரை கண்டே இடத்துல எங்கேயும் எந்த விதமான அவர் தோட்டத்தையும் காணாமல் போனார் அவரை காட்டு அவரை ஆசிரியத்தவர் நமக்கு உத்தேசித்து வருகிற அவரை நான் கட்டுகிறேன் அதற்கு மேல் ரம்ய ராமாதரம் கன்னிகாமாதான் ரம்ய ராமாதரம் முனி முனியை சேவிக்கிறேன் முனி என்றால் ஏற்கனவே ரெண்டு முனி இல்லை ராமாவதாரத்தில் ஒரு முனி கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு மொழி கிருஷ்ணனாக வந்து இன்றோடு வந்தார் பண்டல் பண்ணனை கோவரனால் வெண்மை உண்ட வாயு வந்தார் அதனால அந்த அரங்கத்தம்மா மனசுல வருத்தம் கிருஷ்ணாவதாரத்திலேயும் ராமாவதாரத்திலும் ஒரு முனிவரை ஆசிரியத்தோம் ராமாவதாரத்தில் முனி விஸ்வாசிக்கிறேன் அவரை ஆசிரியத்து அவருக்கு நாள் கொடுக்கும் அவருக்கு ஒரு பெருசா நினைச்சிருந்தோம் அங்க போன உடனே சதானந்தன் அவர் கேட்கிறார் அகலையை கேட்கிறார் எங்க அம்மாவுக்கு சாபம் மூணு நாட்டா அப்படின்னு கேட்டார் விஸ்வாசன் விஸ்வாசன் சாபம் மூணு உங்க அம்மா திருத்தலாம் சொன்னேன் எங்க அம்மா திருத்த சொன்னையா சொல்லுங்க தேவராஜன் ஆசைப்பட்டார் இந்திரன் ஆசைப்பட்டா அதனால உங்களுக்கு பாவம் பௌத்தமனுக்கு பாவம் சாபம் கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லணுமா கடவுளுடைய சாபத்தை போக்குன்னு சொல்றதுக்கு அம்மா செல்வத்தை சொன்னானே மறந்தாரு அவங்க எடுத்துட்டாரு அவர் வடக்கு சொன்னார் இந்த விசுவாசத்தை தெரியுமா ராமான்னு கேட்டார் தெரியாது இவர் ஒரு பொண்ணு என்ன பண்ணார் தெரியுமா ஒரு திசைக்கு போறார் அங்க வந்து சேர்ந்த அமெரிக்க பன்னிரண்டு வருஷக்கால சந்தியாவதனமே பண்ணார் ஒரு ஆச்சாரியன் சந்தியாவதனம் ஐயா அப்படியே அமெரிக்க நடத்தி விட்டுவிட்டார் நீங்க இன்னொரு திசைக்கு போறார் தப்ப வந்தார் பாபம் சொல்லிட்டார் இன்னொரு திசைக்கு போனார் வார பாபம் பாவம் கோபம் எல்லாம் ஜெயிச்சங்களில் ஒரு ஆச்சாரியமா மூணு அது மாத்திரமில்ல முடிஞ்சது சீதாச்சி அடுத்தான் முடிஞ்சது இப்படி சுமார் மறு கிராமம் கண்டு விஸ்வாமித்திர நான் போயிட்டு வரேன் அப்படின்னா எங்க போயிருந்து கேட்டான் சுமார் இருபது நான் நேரம் வைக்கிறேன் அவன் வேட்கி மகாத்மாரம் சத்திய பராக்கிரம்னு பிரிச்சா சொன்னான் என்னமோ ரொம்ப நம்ம தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சிருந்தோம் நேரா எவன் மோசம் கொடுக்குறானோ அவனை நினைக்கிறான் மாநாடு தபஸ் பண்ண போறேன் இன்னும் வருத்தப்பட்டார் காஞ்சிக்கு நடந்த அபவத்தோல் புத்தி அன்போல் பரிகடல்வாய் மாண்டானை ஒருமித்த தக்கடையா ஒரு குருவே கொடுத்தாரோ சோழவத்தி தூய்மறையோர் அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி நாலு கர்நாடகத்தில் தான் பெரிய ஒரு நாள் சொன்னார் குரு தட்சிணை என்னைக்கோ போன வந்து கொடுக்கணும் வருத்தப்பட்டாங்க ஏதோ ஒரு ஆகிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சிசு அதை அபேட்சித்தார் வருத்தப்பட்டார் கொண்டு கொடுத்தார் அவர்களுக்கு வந்து இந்த பறையெல்லாம் அந்நிய அழகிய மனவாளமாகும் அதனாலதான் நம் பேரே இருக்கணும்னு வச்சான் அழகிய மனவாளம் என் பேரு இருக்கு அந்த பேர் இருக்கணும் ஆச்சாரியனுடைய பேரை சிஷியன் சுமக்க வேண்டும் தனக்கும் ஏற்கனவே அழகிய மனவாரம் பேரு இவருக்கு அழகிய மனவாளம்னு பேரு அந்த அழகிய மனவாளன் பேரை இவர் சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவருடைய பேரை யோசிச்சுக்க முடியாது அதுக்காக வெளியில அமர்த்த இன்னாதவர்களை அறிந்தவர் ஆகினாலே தெரியுமா இவருக்கு மனவாளமா அப்படின்னு பேர் கேட்டோம் அவர் பேரை நான் அழகிய மனவாளன் அர்த்தம் ஆண்டாளுக்கு கணவன் அர்த்தம் இல்லை மனவாளமாவனுடைய சிஷியன் அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கணும் மனவாளமாவனுடைய சிஷியன் அழகிய மனவாளன் அதனால்தான் அழகிய மனவாளன் அழகிய மனவாளன் ஆனது ஆண்டாளை கைப்படித்தபடினாலே அல்ல மனவாளமன் சிஷியனாக இதுக்கு மேல மனவாளமன் வைபவத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவன் ஆசைப்பட்டார் குருவாக ஏற்கிறார் அதற்காக குருவன் சமர்ப்பித்தார் எத்தனை கேட்கிறவனாலும் உணவாளர் ஆட்சியை தொடர்க காரணம் என்ன நம்முடைய சென்னால் குறையாம் இருந்தால் சூஜாதனம் ஆச்சாரியனுக்கு ஆசனம் சமர்ப்பிக்கணும் அதை காட்டிலும் உயர்ந்த பொரிசு கிடையவே கிடையாது ஆச்சாரியன் அசனம் சமர்ப்பிக்க ஆச்சாரியன் தான் சமர்ப்பம் ஆசனம் சமர்ப்பித்து மேலே எழுந்து வரக்கூடியவர் நீச்ச சைக்கியாசனம் சாஸ்தியா நிச்சயம் சாத் குரு சந்தி கௌரி சாஸ்திரி வரும் வயதத்தி இவர் காலத்திற்கு பரிமாறவர் ஆச்சாரியன் மேல உட்கார்ந்து நம்ம சொல்லு ஆச்சாரியர்கள் சமமா உட்காரக்கூடாது பெரியவர்களுக்கு சமமா உட்காரக்கூடாது அதனால்தான் சிக்கிக்கிறார் அவன் இருந்தா இருந்தா மாட்டுக்கு எழுந்திருக்கணும்னு சொல்றாரு வேற எதுவும் இல்லை பெரியவர் பெரியவர்கிற காரணம் அவர்கள் கௌரவம் காட்டவர் ஆனா எழுந்திருக்கணும் இந்த காலத்துல மாமனார் எழுந்திருக்கிறேன் இவருந்தா சம்பாதிக்கிறார் அந்த மாமனார் வாய்ப்பு அது தெரியும் அவர் எழுந்திருந்து நிற்பதற்கு காரணம் என்ன பெரியவர் பெரியவனாக இருந்தார் காட்டினான் பெரியவருக்கும் பெரியவனாக இருந்தார் அவர்தான் அந்த காலத்துல மாணவர்கள் பார்த்தார் திருவள்ளத்தை கொண்ட அவருடைய சிக்கலத்தை என்ன பண்ணணும்னு சொன்னார் சொன்னார் தன்னுடைய சின்ன சொந்த கொடுத்து ரெண்டு கிலோமீட்டர் போனார் ரெண்டு விக்கிரம் பண்ணி ஒரு விக்கிரம் ஆழ்வார் கை கொடுத்துட்டு நின்று இருப்பாராம் ஆழ்வார் என்றார் கை கொடுத்துட்டு நின்று இருப்பாராம் திருவரங்க திறவுண்டார் வீட்டிலிருந்து திருப்பாராம் வெளியில கொண்டு வருவார் ஆக்கி அஜ்ஞர்கள் அறிவிக்கிறது ஒன்றுமையுமான் ஏதோ எம்பெருமான் நம்மளது பரம திருவாழ்வாக பரவித்த செய்தார் நம்ம மேலே உயர்த்தி வைத்தார் ஒரு காலத்தில் நாம் ஆச்சாரியனாக ஆக முடியுமா அதுதான் எங்காரன் தரிசீரர்களுக்கு இலக்காக பெற்றோம் அவன் தான் கிருபை பண்ணினான் அப்படி இந்த உயர்த்தி காலத்துக்கு பரிமாறினான் அதனுக்குண்டான சௌரத்தியம் அவருடைய சௌரத்தியத்தை நாம் ஒரு காலத்தில் அவராக செய்யக்கூடாது அவன் பெரியவன் பெரியவன் தான் அவருடைய திருவள்ளம் அப்படிப்பட்ட மனவாளனாக கடைசியா இருக்கிறார் தென்னாளர் இன்னைக்கு கொண்டாடுறார் ஆச்சாரியனாக நாளை அவருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுறார் அப்படி அருள் செய்து எல்லா மகாராஜாவுக்கு மகாராஜாவுடைய அருள் அர்ச்சகர்களோ மற்ற பரிசாளர்களோ மற்ற பேர்களோ சமந்தத்தை பெற வேண்டும் அவ்வளவு மகாராஜம் செய்திருந்தா வழங்குவோம் தீர்த்தம் அப்படி கொண்டாடுறார் விசேட வித்யாபாஸ்கர் அண்ணன் அவர்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார் உலகத்தை விஜய வித்யாபாரங்கள்னால் வேதத்திற்கு நடந்து வருகின்றது என்பதை அந்த எம்பெருமான் அவன் உணர்கிற பெருமை அது அது சொல்கிறார் பெற்றோம் விவரங்கம் பெற்றோம்

அதனால் அவர்களுக்கே தனிப்பட்ட வேண்டும் அந்த ஏற்பட்ட பெருமையை பார்த்தா அதனால கொடுக்க முடியும் இதற்கு பெருமை சொன்ன வீணப்படுத்தணும் கிடையவே கிடையாது மொழியை தொடர்ந்து இவை அவர்கள் ஏற்றவரின் வந்திருக்கையில் உடற்கொண்டான் பட்சங்களை அடைய வாசனையோடு எழுகையும் கஞ்சமென்று பற்றுகையும் தப்பாவென்று துணிந்திருக்கையும் இருக்கும் நாள் போது போக்காகையும் இதெல்லாம் இப்படி இருக்கும் அவர்கள் எந்த மனிதனுக்கு பார்த்து பொருளே ஒரு பெண்மையில் நீங்கள் இல்லை மனசால எந்த ஆளுக்கு ஏற்படக்கூடிய பெண்மை எனக்கு ஏற்பட்ட பெண்மையாக நீங்கள் பிறர்மே பொறாமை பெருமை பெற்றோம் எல்லாம் பெற்றோம் பெற்றோம் பெற்றோம் குணங்களை முடியாது ஒரு காலத்தை அதை இழக்கவே கூடாது அதை எழுதவே கூடாது

அப்படி சொன்னாங்க ஒரு காலத்தில் இருக்கவே கூடாது எல்லாரும் நம்முடைய பரஸ்பர நாம் தந்தையா என்கிறார் பரஸ்பர இசைக்குனாக இருக்க வேண்டும் இறந்திருக்க பொறாமல் இருக்கவே கூடாது அதுதான் மனவாரமாக அதை கேட்கிறோம் எப்படி கிடைத்தது எந்த தெளிவா ஆய்வு பண்ணி புகழ்ல இன்னர் உடாமல் கிடைத்தது ஆனா ஆச்சாரிய தெளிவோடு இருக்கிறது காரியம் முடியாது அதனால குழந்தைகள் இந்த இடத்துல என் மனவாளமாவுடைய சொல்லி அடியேன் இருக்கக்கூடிய நான் சொல்லி எழுந்திருக்கிறோம் அவர் இருந்து கேட்கிறேன் இது மனவாளமாவுடைய வைபவம் வாழ்வார்கள் வாழ் அருள்சே வாழ் தாழ்வார் நீ அவர்கள் உழைத்தவைகள் தாம்பாள் சிறியவர்கள் தன்னுடன் சேர்ந்து ஸ்ரீமதி ரஜா மற்றும் நீந்திராய் மகத்வரை ஸ்ரீரங்க வாசனை பூஜா மந்திரம் கழித்துள்ள வேண்டும் அதிகமான அவகாசம் எடுத்துக் கொண்டதற்கு கழித்துள்ள வேண்டும் அதற்கு விட்டார்கள்